பகவத்கீதை ஏழாம் அத்தியாயம் இருபத்தி நான்காவது ஸ்லோகத்தை படிக்கிறோம் அவ்யக்தம் அவ்யக்தம் வியக்திமாபன்னம் வியக்திமாபன்னம் மன்யந்தே மாம் மன்யந்தே மாத்தபுத்தயः அபுத்தயः பரம் பாவம் பரம் பாவம் அஜானந்தக அஜானந்தக மமாவ்யயம் அவ்வயம் அர்த்தமம் அனுத்தமம் அவ்வியக்தம் அவ்வியம் அனுத்தமம் இப்படிப்பட்ட நான் அப்படின்னா தோன்றாதவன் அவ்வியக்தம் அவ்வியம் மாறாதவன் அனுத்தமம் நிகரற்றவன் அப்படின்னா உங்களை நீங்கள் என்னெல்லாம் கற்பனை பண்ணாலும் அதெல்லாம் கிடையாதுங்க எதற்குமே இருப்பவைகளுக்கும் நீர் நிகர் இல்லை இல்லாதவைகள் அதனால் இப்படி இருக்க வேண்டும் என்று எதை நினைச்சாலும் அதுக்கும் நிகர் கிடையாது அதுதான் அனுத்தமம் அதுக்கெல்லாம் நிகரற்றது அதுக்கெல்லாம் இல்லை அதை விட உயர்ந்தது இப்படிப்பட்ட நான் என்னை இந்த அபுத்தேக புத்தி இல்லாதவர்கள் புத்தியில் தெளிவு இல்லாதவர்கள் இந்த விஷயத்தில் தெளிவு இல்லாதவர்கள் என்னை வியக்தி ஆப்பண்டம் ஒரு நபராக பிறந்தவன் என்று மன்னியத்தை நினைக்கிறார்கள் பரம்பாவம் என்னுடைய உயர்ந்த நிலையை அஜானத்தக தெரியாமல் எப்படி இருபத்தி நாலாவது ஸ்லோகத்தில் இருபத்தி அஞ்சு नाहं प्रकाशक नाहं प्रकाशक सर्वस्य सर्वस्य योगमाय योगमाय समावृतः समावृतः मूढोऽयं मूढोऽयं नाभिजानाति नाभिजानाति அஜமவ்யம் அஜமவ்யம் இப்படி ந அகம் பிரகாஷக சர்வசிய அகம் நான் சர்வசிய எல்லோருக்கும் ந பிரகாஷக தெளிவாக பிரகாஷிப்பதில்லை அவர்களுக்கு தெரிவதில்லை நான் நான் ஏன்னா யோக மாயா யோக மாயையினால் நான் சமாவிரதக மூடப்பட்டுள்ளேன் அப்போ அந்த மாயா சக்தி அவங்களுக்குள்ள வேலை செஞ்சுக்கிட்டு இங்கே போ அங்கே போ அங்கே போ இங்கே போன்னு காட்டுது பார்க்க வைக்குது டீல் பண்ண வைக்குது ஸோ பானையை பார்க்க வைக்குது இந்த பானையை எங்கே வைக்கலாம் எப்படி பயன்படுத்தலாம்னு யோசிக்க வைக்குது இதுவாக இருப்பது களிமண்ங்கிறத பார்க்கறதுக்கு இல்லை அது தெரியாமல் இல்லை தெரிஞ்சுக்கிட்டு தான் இருக்குது இந்த மாயா வந்து ஒரு விஷயத்தை பார்த்தா அதுவாக இருப்பது எதுன்னு இல்லை உடனே இது பிடிச்சிருக்கா இல்லையா அவ்வளோதான் இது எனக்கு வேணுமா வேண்டாமா இப்படி போயிடுது அது அது சிந்திக்க வைக்கிற விதம் வேறு அப்படி சிந்திக்க வச்சுட்டு அப்போ என்னென்னா உள்ளே ஒரு ஸ்டெப்பு நின்று யோசித்து உள்ளே போகணுங்கிறதுக்கு அது விடுறதில்லை இதை தான் மூடக அப்படின்னு சொல்கிறது மூடப்பட்டவனாக இருக்கிறான் இங்கே வந்து சமாவிருத்தக மூர்த்தி சமாவிருத்தகங்கிறதுக்கும் மறைக்கப்பட்டுள்ள அப்படின்னு அர்த்தம் இந்த யோக மாயையினால் நான் மறைக்கப்பட்டுள்ளேன் எப்படி இந்த களிமண் பானையால் மறைக்கப்பட்டுள்ளது அதனால் இப்போ களிமண் தெரியல அது தெரிஞ்சுட்டு தான் இருக்கு ஆனால் தெரியாத மாதிரி இருக்குது தெரியும் போதே தெரியாத மாதிரி தான் இருக்குது பானைங்கிற இப்போ சட்டை இந்த சட்டை ஒன்று வேண்டாம் அந்த சட்டை வேணும் அப்படிங்கும் பொழுது சட்டையாக இருப்பது காட்டன் ஆனாலும் அது வந்து ப்ரையாரிட்டிக்கு வர்றதில்லை அப்படி ப்ரையாரிட்டியை தள்ளி போட்டு தள்ளி போட்டு இந்த உண்மையை பார்க்கறதில்ல அப்படிப்பட்ட உண்மையை சொல்லப்போனால் என்னென்னா பானையை பார்க்கும்போது காட்டன் எப்படி பளிச்சு சட்டையை சாரி பானையை பார்க்கும்போது களிமண் எப்படி பளிச்சு சட்டையை பார்க்கும்போது காட்டன் எப்படி பளிச்சு வளையலை பார்க்கும்போது தங்கம் எப்படி பளிச்சு அப்படின்னு தான் தெரியுது ஆனால் கடவுள் அப்படி தெரியலையே சார் அப்படின்னா கடவுளும் அப்படி தான் பழிச்சுன்னு தெரிஞ்சிட்டு இருக்காரு ஆனால் அது எப்படின்னு காட்டுறது தான் நம்மளுடைய அந்த ஆறாவது நிலை பிரம்ம வித்யாங்கிற பொருள் சார் ஏற்கனவே பழிச்சுன்னு தான் தெரியுறாரு எப்படின்னா நம்ம குழந்தை அந்த ஒன்றாவது ஒன்றாவதுலேயே ரெண்டாவது நாள் வந்த குழந்தை அந்த குழந்தை கேட்குறார் ஏன்னா இந்த சுப்பிரமணிக்கு அந்த குழந்தைக்கு ஒரு ஆர்குமெண்ட் வரும் இடைவெளிக்கு அப்புறம் டீ பிரேக்கு அப்புறம் வரும் என்னென்னா அந்த குழந்தை கேட்பா நான் வீட்டுக்கு போயிருந்தேன் களிமண் ஏய் இங்கே பாரு என் கையில் பானை இருக்குது சார் களிமண் இருக்குது அப்படின்னு நான் சொன்னதும் உங்கள் கையில் போய் களிமண்ணா பானை சார் ஏன்னா அந்த குழந்தைக்கு இன்னும் களிமண்ங்கிற வார்த்தை அறிமுகமாகல அவளுக்கு இன்னும் களிமண்ணா என்னன்னு தெரியாது இந்த நிலைமையில் உங்கள் கையில் பானம் இருக்குது சார் ஆனால் களிமண்லாம் இல்லை என்னை ஒன்று நீங்கள் ஏமாற்ற முடியாது அப்படிங்கிறார் ஸோ அந்த குழந்தைக்கு களிமண் தெரிஞ்சு தான் இருக்குது ஆனால் இன்னும் என்ன பாக்கி இருக்குது களிமண்ங்கிற வார்த்தை அறிமுகம் ஆகல அந்த வார்த்தைக்கு என்ன பொருள்னு அறிமுகம் ஆகல அவள் அந்த அறிமுகம் பண்ணியாச்சுன்னா என்ன சொல்லுவா நான் தான் களிமண் ஏற்கனவே பார்த்துக்கிட்டு இருந்தேனே அப்படின்னு தான் சொல்ல போகிறாள் ஆமாம் அம்மா எனக்கு தெரியாமல் இருந்தது இப்போ தெரிஞ்சிருக்குன்னு சொல்ல போகிறதில்ல அடக்கடவுளே இவ்வளோ இவ்வளோ குளிச்சுட்டு போய் இல்லை தெரியல இல்லைன்னு சொல்லிட்டேனே அப்படின்னு தான் சொல்கிறேன் இதே மாதிரி தான் இந்த கடவுள் டாப்பிக்கும் அது வந்து ரொம்ப பளிச்சு ஆனால் அப்படின்னு சொன்னாலும் நம்மளால் கண்டுபிடிக்க முடியாது ஆனால் உண்மை என்னென்னா நம்ம ஆறாவது நிலையில் சொல்ல போகிறோம் ஆறாவது நிலையில் சொல்ல போகிறோம்னு சொல்லிட்டு இருக்கேன் பெரிய ரகசியம் மாதிரி இதில் பார்த்தாச்சு இவரே சொல்லிட்டார் அதுக்கு எத்தனையோ டிப்ஸ் எல்லாம் கொடுத்து இந்த டேட்டாவெல்லாம் வச்சுக்கிட்டு பார்த்தீங்கன்னா உன்னால் பார்க்க முடியும் அப்படின்னு அவர் சொல்லிட்டார் ஆனாலும் அது பிடிபடாது அது வேறு ஒரு டெக்னிக்காக அதுக்காக நம்ம வச்சுக்கிட்டு இருக்கோம் அந்த டெக்னிக்கில் பண்ணால் இன்னும் ஈஸியாக இருக்கும் ஈஸியாக இருக்கும்னு சொல்லுங்க தவிர சக்ஸஸ் ஆகிடும்னு சொல்லலை கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அங்கேயும் முடியலாம் முடியாமல் போகலாம் ஸோ ஆக்சுவலாக சொல்லப்போனால் இதுவே போதும்னு பல பேருடைய கருத்து இந்த காலத்துக்கு இது பத்தாது வேறு ஒரு டெக்னிக் தேவைப்படுதுன்னு நம்மளுடைய கருத்து அதுவும் பத்தலைங்கிறது வகுப்பு வந்த பல பேருடைய கருத்து அதையும் முடிச்சவங்களுடைய கருத்து ஸோ அதுக்கு எதாவது டெக்னிக் கண்டுபிடிக்கும் எப்படி இது வந்து பளிச் அப்படின்னு தான் இருக்கு அதை வந்து பார்க்க வைக்கணும் அப்படி அது ஏன் அப்படின்னா தெரியலன்னா அதான் யோக மாயா சமாதான இந்த மாயா சக்தியினால் இது திரையிடப்பட்டதாக இருக்கிறது மறைக்கப்பட்டதாக இருக்கிறது திரைன்னா அறிவில் தான் மனதில் தான் எண்ணங்களால் தான் திரை உண்மையில் இங்கே ஒன்றும் திரை அப்படி இப்படிலாம் கிடையாது நிறைய ஆன்மீக மாயா சக்தி மறைக்கிறதுன்னா இங்கே ஒரு அஞ்ஞான திரை மறைக்கிறதுன்னு சொல்லும்போது வார்த்தை தான் திரைன்னு இருக்க தவிர நம்ம உடனே திரை அப்படின்லாம் எதிர்ப்பு நினச்சிக்கிட்டாங்க இந்த குழந்தை வந்து நான் பானையை பார்க்குறேன் சார் களிமண்ணை பார்க்கலையேன்னு சொல்லும்பொழுது அவளுடைய அறிவு திரையிடப்பட்டிருக்கிறது அப்படின்னு சொன்னால் அதுக்கு என்ன அர்த்தம் அவ்வளவுதான் அதுக்கு அர்த்தம் வேறு ஒன்றும் வந்து நிஜமான திரை அப்படின்றது கிடையாது ஆனாலும் அது விடுறதில்ல உண்மையை புரிஞ்சுக்க வைக்கிறது இல்லை அப்படிங்கிறது என்ன அப்படிங்கிறதுலேருந்து என்ன அப்படின்னா அது உண்மையில் திரையிடப்பட்டதை போலத்தான் பவர்ஃபுல்லாக இருக்கு ஏன்னா சுத்தமாக தெரியுது தெரியலங்கிறான் அதனால திரையிடப்பட்டதை போல பவர்ஃபுல்லாக இருக்கிறதுனால அது வந்து திரைன்னு சொல்லுவோம் அப்படின்னா திரையிடப்பட்டிருக்கு அந்த மாயா சக்தி எப்படிப்பட்டதுன்னா அது யோக மாயா யோகம் அது வந்து அதுக்காக அதை குறை சொல்கிறதுக்கோ பிளேம் பண்ணுறதுக்கோ ஒன்றும் கிடையாது அதுதான் என்னுடைய திறமை அதுதான் என்னுடைய ஐஸ்வர்யம் அதுதான் என்னுடைய ஈஸ்வர தன்மை அந்த பகவானுடைய ஈஸ்வரத்தன்மை ஈஸ்வரத்தன்மைங்கிறது தான் ஐஸ்வர்யங்கிறது ஐஸ்வர்யம் தான் நம்ம வந்து காசு போகலாமா அப்படின்னு நினச்சிக்கிறோம் அப்படி கிடையாது ஈஸ்வரனுடைய குணத்துக்கு பேர் ஐஸ்வர்யம் அப்படின்னா கெப்பாசிட்டி இந்த ஆல் பவர் டோட்டல் பவர் அவருடைய டோட்டல் பவர் பேர் ஈஸ்வரனுடையது டோட்டல் பவர் ஈஸ்வர ஈஸ்வரனுடைய டோட்டல் பவர் பெருங்குணம் முழு குணம் பெருமைகள் அது பேர் ஈஸ்வரனுடையது ஐஸ்வர்யம் அது கிராமர் கனெக்ஷன் சிவனுக்கு உள்ளது சைவம் அப்புறம் விஷ்ணுவுக்கு உள்ளது விஷ்ணவம் மனுஷனுக்கு உள்ளது மானுஷம் அப்படி இந்த ஈஸ்வரவுக்குரியது உரியது ஐஸ்வர்யம் ஐஸ்வர்யம்னா காசு பணம் தரப்பில்ல காசு பணமும் அவருக்கு உள்ளது சொத்து சுகமும் அவருக்கு உள்ளது அறிவும் அவருக்கு உள்ளது மனசும் அவருக்கு உள்ளது புகழ்களும் அவருக்கு உள்ளது இதெல்லாம் அவருடைய பெருமைகள் கெப்பாசிட்டிகள் என்னென்ன இருக்கோ காலம் தேசம் விஷயங்கள் எல்லாம் அவருடையது அதுக்கெல்லாம் பேர் ஐஸ்வர்யம் அந்த ஐஸ்வர்யத்தை தான் இங்கே வந்து யோகங்கிற வார்த்தையில பயன்படுத்துகிறார் எப்படி இந்த மாயாசக்தி தான் என்னுடைய யோகம் என்னுடைய ஐஸ்வர்யம் அதை வைத்துக்கொண்டு தான் நான் இந்த உலகத்தை ஏற்படுத்துகிறேன் அதனால இந்த இடத்துல ஏன் யோகம்ங்கிற வார்த்தை ஈடுபடுதுன்னா யோகம்னா பொதுவாக கனெக்ஷன் தானே அப்படின்னு அர்த்தம் இருக்கணும் யோக் யுஜ் இணைத்தல் அப்படின்னு ஸோ இவரையும் இந்த உலகத்தையும் இணைக்கிறது அந்த மாயாசக்தி தான் இந்த மாயாசக்தி மூலமாக தான் இந்த உலகம் வருது அப்படிங்கிறப்ப அது வந்து இவர் யோகம் இணைப்பு இந்த ஒரு சிருஷ்டியையும் அவரையும் ஜீவர்களையும் அவரையும் இணைப்பதும் அவர் தான் பிரிப்பதும் அவர் தான் அதனால அதுக்கு யோக மாயா அப்படின்னு சொல்லி அவர் பிரைஸ் பண்ணுறாரு அவருடைய பெருமையை அவருடைய ப்ரைஸ் பண்ணுறாரு அதனால் மூடப்பட்டவன் திரையிடப்பட்டுள்ளது அப்படி மூடப்பட்டவன் அயம் லோக்ககா இந்த உலகம் மாம் ந அபிஜானாத்தி அறிவது இல்லை எதை அஜம் அவ்யயம் இந்த பிறக்கா நிலையில் இருக்கும் இன்னமும் பிறக்கவே இல்லை உண்மையை சொல்ல போனால் என்னுடைய நிலைமையிலிருந்து இன்னும் நானும் வரலை நான் இருக்கிறேன் நான் ஒன்றும் வரலை புறக்கல அப்புறம் நான் எப்படிப்பட்டவன் அவ்வியம் மாற்றமே இல்லாதவன் அப்படின்னா மாற்றம் முடியாதவன் அதனால் மாற வேண்டிய அவசியம் இல்லாதவன் நான் இன்னும் என் நிலையிலேயே இருக்கிறேன் நான் இன்னும் மாறவில்லை அப்படி நான் மாறாமல் அப்படியே இருக்கிறதுனால என்னன்னா உண்மையை சொல்ல போனால் இன்னும் உலகம்னே ஒன்று வரலை இது யாருடைய கணக்கிலிருந்து ஈஸ்வரவுடைய கணக்கிலிருந்து இன்னும் உலகமே ஒன்று வரலை ஏன்னா நிஜமா வரல எந்த உலகமும் நிஜம் கிடையாது அப்படி ஒரு உலகம் நிஜமானது எங்கேயுமே கிடையாது ஏழு பதினான்கு லோகங்களில் எந்த உலகமும் நிஜமான உலகம்னு ஒன்று அதனால் நான் இருக்கிறேன் நான் மட்டும்தான் இருக்கிறேன் இப்பொழுதும் எந்த மாற்றமும் இல்லாமல் அதனால் அவ்வியம் அவ்வியம்னா மாற்றமே இல்லாதவன் அது அதனால் இது தெரியாமல் பல பேர் என்ன நினச்சிக்கிறாங்கன்னா நான் பிறந்தவன் நான் வந்தவன் நான் இருந்தவன் எனக்கு இவர் வந்து ஒய்ஃபு இவர் வந்து எனக்கு குழந்தைங்க நாங்கள் வந்து ஃபேமிலி பிளான் பண்ணிவிட்டோம் ரெண்டு குழந்தையோட இதான் எங்கள் ஃபேமிலி ஃபோட்டோ கிடையாது எல்லாரும் மூடோயம் லோக்கா இந்த மூடி இருக்கின்ற உலகம் உலக மக்கள் அப்படி எப்படி கற்பனை பண்ணிக்கிறது அப்படியே ரிஷிகள் இதெல்லாம் சொன்னாங்க சார்னா அவன் கற்பனை பண்ணிக்கிறவனுக்கு அவன் பாஷையில தான் சொல்லிக் கொடுக்கணும் அவன் பாஷையில தான் சொல்லிக் கொடுக்கணும் ஃப்ரெஞ்சு நேரத்தில் போய் சமஸ்கிருதம் உயர்ந்த மொழி தெய்வீக மொழின்னு சொல்லிட்டு நான் சமஸ்கிருதத்தில் பேசிட்டு இருந்தேன்னா அவனுக்கு ஒன்றும் புரியாது தமிழ்நாட்டிலேயே நம்ம தமிழில் தான் பேசிக்க வேண்டியிருக்கு எங்கே போனாலும் அந்தந்த மொழியில தான் பேசுவோம் அப்போ அவங்கவுங்களுக்கு சுலபமான ஒரு பாஷையில பேசினா தான் அவங்களால ஒரு ஸ்டெப் வச்சு முன்னாடி வர முடியும் இதுதான் ரிஷிகள்லாம் இதை காட்டியிருக்காங்க இதை காட்டியிருக்காங்கன்னா அவங்களுடைய கற்பனை நினைச்சு கூடாது இறைவனுடைய குணங்களை இறைவனிடம் இருக்கும் குணங்கள் இதெல்லாம் அந்த குணங்களை நமக்கு புரிந்த பாஷையில் காட்டுகிறார்கள் அதுதான் இந்த சித்திரங்கள் கதைகள் எல்லாம் ஏன்னா அவங்க என்னத்தை பார்க்குறாங்களோ எது உண்மையாக இருக்கிறதோ அதை அவர்கள் பாஷையில் சொன்னால் புரியறதில்லை ஏன்னா அதான் வேதாந்தத்தில் அதை சொல்லியிருக்கு யாருக்கும் புரியவில்லை ஈவன் அதை தான் இப்போ பகவத்கீதையிலேயே அவர் சொன்னார் அது நமக்கு புரியறதில்லை பார்த்தோமே இந்த ஆறாவது நிலையில பரமாத்மாவை பற்றி நம்ம புரிய வைக்கிறோம்னு அதை நம்ம மட்டும் புரிய வைக்கிறாத அரசியல் பொருளை இவரும் பேசிட்டார் ஆனால் புரியறதில்லை உலகத்தில் யாருக்கும் புரியறதில்ல பேசுனது புத்தகத்தில் போட்டிருக்கு அதை எடுத்து படிச்சாலும் புரியறதில்ல உடனே எல்லாருக்கும் கடவுளை பார்க்க முடியறதில்ல ஸோ அப்போ முடியலங்கிறது உண்மை சொல்லி சொன்னால் புரிஞ்சுக்கணும்னு நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி எல்லாம் சொல்கிறீங்க நீங்கள் நேரடியாகவே சொல்லலாம் ஏன்னா சொல்லியாச்சு நான் பார்க்குறேன் எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது அன்றைக்கி இந்த கோவில் திருவிழாவில் பாட்டு ஓடிட்டு அந்த பாட்டில் சும்மா பக்தி பாட்டில் ஓடுது அந்த பாட்டில் அத்தனை வேதாந்த விஷயமும் வந்துட்டு இருக்கு இடையில இடையில சும்மா ஒரு வரி வரும் ஒரு ஊரே ஒரு போயிடும் அவ்வளோதான் ஒரு மின்னல் அடிக்கிற மாதிரி ஆனால் எல்லாரும் மனப்படமாக பாடுறாங்க என்ன புரியுது ஒன்றும் புரியாது அதனால அது புரியாது அப்போ என்ன செய்ய வேண்டியிருக்குன்னா புரியாதுங்கிறதுனால குற்றமும் அவங்களுக்கு மனசு இல்லை ஏன்னா இவங்க என்னுடைய குழந்தைகள் அதை இன்னைக்கு புரியலனாலும் நாமே புரிஞ்சுக்கணும் அதுக்காக இன்னைக்கு புரியலங்கிறதுக்காக நான் அவங்ககிட்ட முடியாது அப்போ என்ன பண்ணணும் அவங்களுக்கு என்ன சொன்ன புரியுமோ அட்லீஸ்ட் அப்படி சொல்லிடுவோம் அப்போ எதையாவது சொல்லக்கூடாது கடவுளை பற்றி எனக்கு சொல்கிறதுக்கு விருப்பம் அதனால் கத்தரிக்காய் மேலே பொறா பொறாவுக்கு வயிற்றுக்குள்ள குரங்கு குரங்கனுடைய கொம்புல யானை ஞாபகம் வச்சுக்கோ மறந்துடாத இப்படின்னு சொன்னால் இது என்ன சம்பந்தம் ஒன்றும் சம்பந்தம் கிடையாது அவங்களுக்கு ஏதாவது சம்பந்தம் இருக்கணும் காதில் கேட்டால் ஏதாவது ஒரு அர்த்த ஸ்புரணம் இருக்கணும் ஒரு கருத்து உருவாக்கம் இருக்கணும் உருவான கருத்தும் வந்து இந்த நான் அவனுக்கு கொடுக்க விரும்பும் இடத்துக்கு அழைத்து வருவதாக இருக்கிறேன் முடிந்தவரை சீக்கிரமாக பார்க்க வைப்பதாக இருக்க வேண்டும் அது இதை பற்றிய உண்மையாக இருந்தால்தான் அதை வந்து நம்ம கொண்டு வரத்து உதவும் நான் காட்ட விரும்புவது என் கையில் இருக்கும் பானையை இந்த பானையை வந்து குழந்தைக்கு இந்த பானையாக இருப்பது களிமண் சொல்ல விரும்புகிறேன் நான் குழந்தைக்கு கற்றுக் கொடுக்க விரும்புகிறேன் நான் என்ன தெரியுங்களா செய்கிறேன் அது திருச்சி போனால் அங்கேருந்து முசிறி போகிற வழியில் ஒரு குளம் இருக்குது சரியா குளத்துக்கு பக்கத்தில் வரணும் ஆலமரத்தில் ஒரு புறா கூடு அந்த புறா கூட்டில் வந்து ஒரு காக்கா வந்து உட்காந்துச்சு சரியா இப்போ பழையாக இருப்பது இது அப்படின்னு கேட்டேன் இது என்ன கண்ணா களிமண்ணுன்னு புரிஞ்சிருச்சா எப்படின்னா என்ன ஸோ பாடையாக இருப்பது களிமண் காட்ட விரும்புகிறேன்னா களிமண் சம்மந்தப்பட்ட எதையாவது பேசணும் சம்மந்தப்பட்ட உண்மையாக இருக்கணும் ஒரு குளத்தில் வந்து குளத்தில் என்ன பார்த்துருக்க தண்ணி பார்த்துருக்கேன் தண்ணிக்குள்ளே இருந்தால் தர மாதிரி இருக்கா ஆமாம் அந்த தரையில் இருந்தீங்கன்னா சில நேரத்தில் சேரு மாதிரி இருக்குல்ல ஆமாம் அதுதான் களிமண் ஓ அப்புறம் எப்படி இங்கே பானையில் இருக்குங்கிறீங்க அங்கே தானே இருக்குது களிமண் இல்லை இல்லை ஒரு ஐயா என்ன பண்ணார் அந்த களிமண்ணை தோண்டி எடுத்துகிட்டு வந்தார் ஓ அதை கொண்டு வந்து உள்ளே வச்சுட்டாரா இல்லைப்பா இல்லை அந்த களிமண் எடுத்துகிட்டு வந்து என்ன பண்ணாரு அது எப்படி வளைச்சாலும் உழையும் இப்படி அமுக்குனா அமுகும் நீட்டுனா நீளும் உருட்டுனா உருண்டையாக வரும் என்ன வேணாலும் செய்யலாம் அப்புறம் அதை வந்து இந்த பானை மாதிரி ஷேப் பண்ணார் ஓ அப்புறம் அது பானை வந்துருச்சு அப்புறம் இந்த கலரில் இருக்காது அது வேறு கலரில் இருக்கும் அப்புறம் எப்படி இந்த கலர் வந்துச்சு பெயிண்ட் அடிச்சுட்டாரா இல்லை இல்லை அவர் என்ன பண்ணுவார்னா இந்த பானை அது வந்து உடைச்ச எப்படின்னா உடஞ்சிடும் தூக்கிட்டு வந்தாலே உடஞ்சிடும் அப்புறம் அது வந்து கொஞ்சம் நேரம் நெருப்பில் வச்சா கெட்டி ஆகிடும் ஓ அப்புறம் அந்த பானை தான் இருக்குது அப்போ களிமண் தானே சுட வச்சதுனால இந்த கலர் வந்து கெட்டியாக இருக்குது களிமண் தான் சுட்ட களிமண் இப்போ பானமாக இருக்குது இப்படின்னு ஒரு பிரக்ரியா காட்டினா ஒரு மெத்தடு காட்டினா இதை புரிஞ்சிக்க முடியுது களிமண் அப்புறம் நான் சொன்ன மாதிரி தான் அந்த ஒரு ஐயா கரெக்டாக பானை எடுத்துகிட்டு வந்தார் சுட வச்சார் ஒரே ஒரு பானை செஞ்சார் அப்படின்னு ஏதாவது சம்பவம் இருக்கான்னு பார்த்தா இருக்காது இதுக்குள்ளே பார்த்தா அது ஏதோ ஒரு சம்பவம் நடந்திருக்கு இந்த மாதிரி சம்பவம் நடந்திருக்கு ஆனால் இந்த நபருக்கு எதெல்லாம் வெட்டிட்டு சொன்னா போதுமோ அதெல்லாம் வெட்டிட்டு தான் சொல்லணும் இல்லைன்னா அவங்க என்ன பண்ணார் தெரியுமா வீட்டில் காலையில் தூங்கி எடுத்துட்டு ப்ரஷ் பண்ணிட்டு அப்புறமேலுக்கு வேஷ்டி எடுத்து கட்டிட்டு துண்டு எடுத்து தலையில் கட்டிட்டு குளத்துக்கு முதல்ல போகிறதுக்காக இடது கால வச்சார் அப்புறம் வலது கால வச்சார் இடது வைக்கும் போது வலது கையை நீட்டினார் வலது கையை காலம் நீட்டும் போது இடது கையை நீட்டினார் இப்படி இப்படி போனாரா அப்படி ரெண்டாயிரத்தி முந்நூற்றி பதினஞ்சு ஸ்டெப்பு போனாரா குளம் வந்துடுச்சு குளத்துக்கு இதெல்லாம் தேவையில்லாத பேச்சு அவர் எவ்வளோ திரும்ப உயரம் அப்புறம் இன்னொரு சயின்டிஃபிக் நம்பர் அவர் எவ்வளோ திரும்ப உயரம் ஆறு அடி மூணே முக்கால் ஆகும் அவர் உயரம் கலர் எவ்வளோ தெரியுங்களா இவ்வளோ கலர் இத்தனை டிகிரியில் அவருடைய கலர் அப்புறம் அவருக்கு பல் எத்தனை தெரியுங்களா முப்பத்தி ரெண்டு கரெக்டாக இருந்தது ஆனால் கீழே ஒரு பல் இங்கே மேலே ஒரு பல் உடைஞ்சிருது இதெல்லாம் தேவையில்லாத உண்மைன்னா கூட தேவையில்லாது இதுதான் தேவையில்லாமல் சயின்டிஸ்ட் எல்லாம் கண்டதெல்லாம் எடுத்து சொல்லிட்டு இருக்க வேண்டியது எதுக்கே தேவை ரூம் ரூபா புத்தகம் அடிக்க வச்சிருக்கேன் பில்டிங் பில்டிங்காக அடிக்க வச்சிருக்கேன் எதுக்கு தேவை கண்டுபிடிக்க முடியும்னா கண்டுபிடிக்க வேண்டியது எதாவது புத்தகம் எழுதி தொலைக்க வேண்டியது எவ்வளோதான் குழப்பிட்டு இதெல்லாம் சாஸ்திரத்தில் தெளிவான ஒரு இதுதான் பேசிக் இல்லை சாஸ்திரத்தில் வந்து அரிச்சு அரிச்சுவடி வாக்கியம் இதெல்லாம் ஹித்தம் புரியாது சத்தியம் புரியாது பிரியம் புரியாது சத்தியம் புரியாது நீ பேசுனா உண்மையை பேசு உண்மையை அடைவதற்காக பேசு உண்மையை பேச முடியலன்னா உண்மையை அடையிறதுக்காக பேசு உண்மையை அடையிறதுக்காகவும் என்னால் பேச முடியல பேசுறதுக்கு சரக்கு இருக்குன்னா தயவு செய்து பேசாது <laughs> இதுக்கு பேர் தான் சத்தியம் புரியாது புரியாதுன்னா பேசப்படட்டும் பேசுவாயாக அடுத்தது பிரியம் புரியாது எந்த பேச்சை கேட்டால் ஒருவனுக்கு அது பிரியமாக இருக்கும் கேட்கும்பொழுது பிரியமாக இருக்கணும் கேட்டு முடிச்ச பிறகு ஆள் நல்ல வேலை இந்த பேச்சை நான் கேட்டேன் சார் அப்படின்னு பிரியம் வரணும் திரும்ப இன்னும் கேட்கணும் போல இருக்கு இது ரொம்ப நல்லா இருக்கு இது கேட்டால் எனக்கு சந்தோஷமா இருக்கு இது எனக்கு மன திருப்தியை கொடுக்குது அப்படின்னு அவன் சொல்லணும் அந்த பேச்சினால் அதுக்கு பேர் பிரியம் பிரியா பிரியத்தையே பேசு அடுத்தது ஹிதம் உருவினார் இதுதான் சிக்கல் இன்னும் ரொம்ப சிக்கல் ஹிதம்னா பிரயோஜனம் நன்மை செய்வது அல்லது பிரயோஜனம் புருயார் பிரயோஜனம் தருவதையே பேசுவாயாக பிரயோஜனம் தராததை விடுவாயாக இதெல்லாம் நம்ம சயின்டிஸ்ட் போய் சொல்லி சும்மா ஏது அதாவது ஒரு விஷயம் கண்டுபிடிக்க முடியும்னா கண்டுபிடிச்சிடக்கூடாது ஒரு விஷயம் எனக்கு தோணி இருக்குன்னா பேசிடக்கூடாது எனக்கு தெரியும்னா பேசிடக்கூடாது நான் பேசினா அவனுக்கு பிரயோஜனம் இருக்கு ஒரு கண்டுபிடிப்பை கண்டுபிடிச்சா பிரயோஜனங்கள் கொண்டு பிரயோஜனம் இருக்கு அப்படின்னா கண்டுபிடிக்கணும் பிரயோஜனம் இல்லைன்னா கண்டுபிடிக்க கூடாது அதாவது இந்த சயின்ஸுங்கிறது வளர்ந்ததில் நம்ம பெரிய சயின்டிஸ்டாக இருந்தாங்க பெரிய பெரிய சயின்டிஸ்டாக இருந்திருக்காங்க பல ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாடி இந்த சுசுருத்தர் வந்து தலையை உடைச்சி சரிசரி பண்ணியிருக்காரு உலகத்தில் எவனுக்கு ட்ரௌசர் கூட போட தெரியாது ஞாபகம் அவர் பண்ணும்போது ஒரு ராஜாவுக்கு தலையில கட்டி உள்ள அவர் வழி தாங்க முடியல இவர் கெஸ் பண்ணிட்டார் தலைக்குள்ள ஆகாத ஏதோ ஒரு வஸ்து இருக்கு எப்படி உண்டாச்சுன்னு தெரியல ஏதோ இருக்கு அதை எடுக்கணும் அப்படின்னு அப்பதான் அந்த வெளிப்புணர்வு அவர் தலை ஓட்ட உடைச்சி என்ன அதுக்கு கருவிகளை தயார் பண்ணியிருக்கிறார் அவர் பெரிய டாக்டர் அவர் பெரிய வைத்தியர் அவர் ஆயுர்வேத வைத்தியர் தலை ஓட்ட நறுக்கிட்டு தோலை கிழிச்சிட்டு தலை ஓட்ட உடைச்சி அப்புறம் பார்த்தா உள்ளுக்குள்ளே ஒரு கட்டி ஃபார்ம் ஆயிடும் அந்த கட்டியை வந்து ரிமூவ் பண்ணியிருக்காரு ரிமூவ் பண்ணிவிட்டு திரும்ப தலை ஓட்ட வச்சு திரும்ப தோலை ஒட்டி கட்டு போட்டு கொஞ்ச நாள் படுக்க வச்சிருந்து ராஜாவை காப்பாற்றி அவர் இந்த ராஜா திரும்ப ஆட்சி பண்ணியிருக்கிறார் அவர் பயன்படுத்தின கருவிகள் பற்றி அந்த சுசுருத்த சம்ஹிதாவில் விளக்கம் இருக்கு அவர் எப்படி அந்த ஆப்ரேஷன் பண்ணார் அந்த கருவிகள் என்னென்ன கருவி பயன்படுத்தினார் என்னென்ன மருந்துகள் பயன்படுத்தினார் மூலிகைகள் பயன்படுத்தினார் அந்த கருவிகள் பற்றி எல்லாம் போட்டு வச்சிருக்காங்க உலகிலே அந்த படத்தில் ஒன்று தான் இப்போ வந்து இந்த இன்டர்நேஷ்னல் மெடிக்கல் அசோசியேஷன் அப்படின்னு நினைக்கிறேன் எனக்கு ஆர்கனைசேஷன் பேர் தெரியல அகில உலக மருத்துவ குறியீடு அந்த சங்கத்தினுடைய மருத்துவ சங்கத்தினுடைய குறியீட்டில் பார்த்தீங்கன்னா இந்த சுசுறுதர் பயன்படுத்தின ஒரு ஆயுதத்தை தான் படமாக வச்சுருப்பாங்க எங்கேயோ பார்த்த ரெண்டு மூணு நாளைக்கு முன்னாடி அது எப்படி இருக்குன்னா நீங்கள் பார்க்கலாம் எங்கேயாவது மெடிக்கலில் மெடிக்கல் சம்மந்தப்பட்ட புத்தகத்தில் முன்னாடி இப்போ நீங்கள் காரில் டாக்டர் கார்லலாம் ப்ளஸ் குறி போட்டிருப்பாங்க இல்லைங்களா ஹாஸ்பிட்டல்லாம் ப்ளஸ் குறி போட்டிருப்பாங்க அதை எடுத்துட்டாங்க இப்போ மருத்துவத்தினுடைய குறியீடு அதுவாக இருந்தது இப்போ அதை எடுத்தாச்சு அதை எடுத்துட்டு சுசுறுத்தலினுடைய சிம்பளை கொண்டு விட்டாங்க இன்னும் பல பேர் மாற்றலாத சுசுறுத்தல் பயன்படுத்தின ஒரு கருவி அதை பார்த்தா இப்படி இருக்கும் இதோ இப்படி இருக்கும் இப்படி இப்படி மாதிரி இதில் பார்த்தா இங்கே மரமறையாக இறங்குது அது வந்து இப்படி வருது ஸ்க்ரூ மாதிரி அப்படி வருது அவர் பயன்படுத்தின ஒரு கருவி அது மேலே ஏதோ ஒரு பிடி மாதிரி இருக்கும் அது நிறைய கருவி போட்டிருக்காங்க அந்த அகில உலக மருத்துவர் அமைப்பு என்னென்ன அந்த அதில் அவங்களுக்கு பிடிச்சது இம்ப்ரெசிவாக இருக்கக்கூடிய ஒரு கருவி ஏதோ அந்த இதில் ரொம்ப அந்த கருவி பயன்பட்டுருக்கும் போல இருக்குது அவங்க படிக்கிறதுல ஷாக் ஆகிட்டாங்க எப்படி ஒரு டெக்னாலஜி கண்டுபிடிச்சிருக்காரு அப்படியே ஒரு நுணுக்கமாக யோசிச்சிருக்காங்க சுசுறுத்தல் ஸோ அவர் வந்து அவர் கண்டுபிடிச்சு அவர் பயன்படுத்தின அந்த கருவியை வந்து இன்னைக்கு அகில உலக மருத்துவ சங்கத்தினுடைய இதாக வச்சிருக்காங்க இப்போ மெடிக்கல் காலேஜில் உலகம் பூரா இருக்கிற மெடிக்கல் காலேஜில் உலகின் முதல் அறுவை சிகிச்சை வைத்தியர்னா சுசுருத்தர் அப்படின்ற பேர் வந்தது இந்தியாவினுடைய சுசுருத்தர் இந்த ஆண்டில் முதலாக அறுவை சிகிச்சை செய்தார் அவரை பற்றின இன்ட்ரோடக்ஷன் ஸோ நம்மளுக்கு சயின்டிஸ்டாக இருந்தாங்க இது போல் எத்தனையோ கண்டுபிடிப்புகள் இருக்குது சரக்கர் சுசுருத்தர் அப்படின்னு ரெண்டு சரக்கரையும் குடிச்சிங்க எனக்கு இந்த ரெண்டு பேருக்கு எந்த சம்மந்தம்னு தெரியல மறந்து போச்சு ரொம்ப நாளைக்கு முன்னாடி தெரிய வச்சுருந்தேன் ஸோ எல் பல ஃபீல்டில் வந்து நுணுக்கமான அறிவாளிகளாக இருந்திருக்காங்க அப்போ ஒரு கண்டுபிடிப்பு வந்து வேறு வேறு திசையிலலாம் இன்னைக்கு தான் இவங்க கண்டுபிடிச்சிருக்காங்கன்னு நினச்சிருக்க வேண்டாம் பான்பராக்கோ இல்லை பல விஷயங்களையோ அதெல்லாம் என்றைக்கோ நம்ம வாழையில் கண்டுபிடிக்க தெரியும் மூளை அந்த பக்கம் போ மனித மூளை மூளைன்னா ரெண்டு விதத்துலையும் போகுங்க நன்மை தரும் விதத்திலையும் தீமை தரும் விதத்திலையும் போகும் யாருக்கு போவோம் எல்லாருக்குமே போவோம் ஞாபகம் வச்சுக்கோங்க நல்லவங்களுக்கெல்லாம் கெட்ட விஷயத்தில் போகாதுங்கெல்லாம் கிடையாது அறிவு நல்ல அறிவு திறமையான அறிவுனா எல்லா கோணத்துலையும் சிந்திக்க தெரியும் இது முதல் தெரியும் எல்லாம் அடிப்படையாக அதனால அவருக்கு வந்து ரொம்ப நல்ல மனுஷன் கெட்ட சிந்தனையே வராது அப்படின்னா அவர் நல்லவரா கெட்டவராங்கிறது இல்லை பேச்சு அறிவு இல்லாதவருங்கிறது ஏன்னா அறிவு நல்லா பிரைட்டா இருந்துச்சுன்னா திறமையா இருந்ததுன்னா அது நல்ல திசையிலும் கெட்ட திசையிலும் சிந்திக்கும் சிந்திக்க முடியும் ஞாபகம் வச்சுக்கலாம் அதனாலதான் நம்ம வீட்டை கூட்டினா கடையை பூட்டினா வீட்டை கூட சொல்ல முடியாது முதல்ல கடையை பூட்டினா கடை கூட்டினா என்ன பண்றா பூட்டை எழுத்து பார்க்குறான் கரெக்ட் அப்படி பூட்டிட்டு சாவி எடுத்துட்டு ஒரு இழி எடுத்து பார்க்குறான் ஏன் கன்ஃபார்ம் ஆ என்ன கன்ஃபார்ம் பண்றான் பூட்டு திறந்திருக்கான் பூட்டியிருக்கான் ஏன் கன்ஃபார்ம் பண்ணணும் தன்னைத்தான் சோதிச்சுக்கிறது தன்னைத்தானே சோதிக்கிறதுங்க பூட்டி பூட்டி இருக்குலன்னு வச்சுக்கிங்க சரியா பூட்டலன்னா என்ன இருக்கும் பூட்டு திறந்து இருக்கும் சரியா பூட்டு திறந்தது தான் இருந்துட்டு போகுது எதுக்கு பூட்டி இருக்கணும் திறந்துட்டு தான் இருந்துட்டு போகுது இல்லை இல்லை திறந்திருக்க கூடாது கடையை பூட்டிட்டு நைட்டு வீட்டுக்கு போகிறேன் பூட்டு திறந்திருக்க கூடாது ஏன் திறந்திருக்க கூடாது யாராவது திருட வந்துடுவாங்க இந்த பக்கம் போகிறவங்க வரவங்களுக்கு கடை இருக்குன்னு பார்த்தாக்க திருடாதவனுக்கு கூட திருடணும்னு ஆசை வந்துடும் திருடனு கேட்கவே வேண்டாம் இது வேண்டாம் சார் வந்து தூக்கிட்டு போகிறேன் தூக்கி பிரச்சனை அப்போது கடையை போட்டுறேன்னு என்ன அர்த்தம் இந்த அளவுக்கு உள்ளுக்குள்ளே என்ன இருக்கிறதுனால தானே போட்டுறேன் அப்புறம் உனக்கே கெட்ட நடப்பு நீயே திருடனை பற்றி நினைக்கிற வந்து என்ன இதெல்லாம் பேச்சு அறிவு நல்லா இருந்தால் அதெல்லாம் நினைக்கணும் சரியா இதெல்லாம் பல பேர் ஒன் சைடு ஆரம்பிக்கும் நல்லதையே நினை நல்லதையே நினைன்னா நல்லதையே கடைபிடி நினப்பு எல்லாம் வரும் நீ ஒன்றும் கண்டுக்காது நல்ல நினப்பும் வரும் கெட்ட நினப்பும் வரும் இதெல்லாம் வந்து உங்கள் கையில் கண்ட்ரோல் கிடையாது கெட்டதை நினைக்கிறது தப்பு கிடையாது இப்போ நான் கடையை பூட்டுறேன் பூட்டிட்டு செக் பண்ணுறேன் ஏன்னா திருட்டு பசங்க வந்து திருடி போயிடுவானுங்க ஏன் இந்த நினப்பு வரணும்னா அப்போ நாளையிலேருந்து நான் போட்டு செக் பண்ணாமல் இந்த நினப்பு உனக்கு பரவாயில்லையா என் கடையை நான் அப்படி கூட்டிக்கிறேன் உன் கடையை நான் அப்படி போட்டுறேன் என் கடையை நான் செய்கிற மாதிரி கூட்டிக்கிறேன் நீ சொன்ன மாதிரி நான் உன் கடையை போட்டுறேன் ரைட்டாக ஏயா விடணும் இந்த லூஸ் எல்லாம் ஸோ கெட்ட சிந்தனையே வரக்கூடாது நல்லதே சிந்தி இது போல பேர் பாசிட்டிவ் தாட்ஸ் பாசிட்டிவ் தாட்ஸ் வீணப்போன விஷயம் இம்ப்ராக்டிக்கல் இதெல்லாம் பாசிட்டிவ் தாட்டுங்கிறதெல்லாம் வந்து ஒரு மாதிரி கவர்ச்சி டெம்பரரியான ஒரு கவர்ச்சி பாதுகாப்பாக போயிட்டு இருக்கிற வரைக்கும் அது வந்து ஃபேன்சியாக இருக்கும் ஒரு மாதிரி கவர்ச்சியாக இருக்கும் ஒரு நாள் விழுந்தான்னா அவனுக்கு எழுந்துக்கிறதுலேயே போயிடும் ஏன் விழுந்தான்னா எழுந்துக்கிறதுலேயே போயிடும் இந்த பசங்க மீட்டிங்ல பேசுறவங்கள விழாதவனை மட்டும் போட்டோ பிடிச்சு காட்டி விழாதவனுடைய ஸ்டேட்மெண்ட் மட்டும் காட்டி இங்க பாரு இவர் ஆகிருக்காரு இங்க பாரு இவர் ஆகிருக்காரு அப்படி எல்லாம் பண்ணிட்டு கேட்கறவனுக்கு ஒரே கவர்ச்சி ஆ பாசிட்டிவ் தான் பாசிட்டிவ் தான் பிடிச்சி அப்புறம் இவனுக்கு வந்து விழுந்தா எழுந்திருக்கணுங்கிறத பத்தி நினைக்காத ஏன் விழுந்தா நினைக்கிற நீ விட மாட்டேன் நான் விழ மாட்டேன் நினைக்கிறேன் நான் உயர்வேன் விழ மாட்டேன்னு கூட நினைக்காத ஏன்னா அதுல ஒரு நெகட்டிவ் இருக்கு நான் மேலே போவேன் மேலே போவேன்னே நினைக்கிறேன் அப்படி மட்டுமே நினச்சிக்கிட்டு இருந்தா நாளைக்கு விழ விழறதுங்கிற வார்த்தையும் மறந்து போயிடும் விழுந்தா எழுந்திருக்கணுங்கிறதும் மறந்து போயிடும் விழுந்தா எப்படி எழுந்திருக்கிறதுன்னு தெரியாமல் இதுதான் இதெல்லாம் புத்தகத்தில் அந்த மோட்டிவேஷன் புக்கு படித்து இந்த மாதிரியான ஒரு பேச்சு வார்த்தைகள்லாம் கூட அந்த மாதிரி பைக் பண்ணி சொன்னது எனக்கு அதான் இவ்வளோ பாதிச்சு இருந்திருக்காங்க இதெல்லாம் தான் அது பண்ணக்கூடாது ப்ராக்டிக்கலாக இருக்கும்போது எது அதாவது எது ஃப்ரீவில்லுக்கு கீழே இருக்குது எது ஃப்ரீவில்லுக்கு கீழே இல்லைங்கிறதே தெரியல எண்ணங்கள் தான் ஃப்ரீவில்லுக்கு கீழே கிடையாது அது வரும் மேகம் நம்ம ஃப்ரீவில்லுக்கு கீழே இருக்கா அது வருது வெயில் இருக்கும்போது காய வச்சுக்கோ மழை வரும்போது மடிச்சு உள்ள வச்சு கரெக்ட் அவ்வளோதான் சார் இதில் நீ பாசிட்டிவ் தாட் பாசிட்டிவ் தாட்னா ஏன் நீ மழை வரும்னு நினைக்கிற அப்படின்னா என்ன பண்ணுறது மழை வர மாதிரி இருக்குது கா காற்று வர ஆரம்பிச்சிருச்சு லேசாக தூரல் போட ஆரம்பிச்சிருச்சு நீ அப்படிலாம் நினைக்காது பாசிட்டிவாகவே இருக்கும் வெயில் உருந்து எதுக்கே நினைக்கணும் மழை வரப்போது துணியை மடித்து உள்ளே போட்டு மேலே காய வச்சு தோரம் பருப்பு உளுத்த பருப்பு எடுத்து உள்ளே வை சரணுன்னு உட்காந்து நிம்மதியாக பார்த்து டிவி பாரு பாசிட்டிவாக நினைக்க பாசிட்டிவாக வேற இல்லை ப்ராக்டிக்கல தாட்ஸ் வருது பாசிட்டிவ் தாட்ஸும் வரும் நெகட்டிவ் தாட்ஸும் வரும் எல்லாம் நீ எது பின்னால் போகிறதுங்கிறது தான் எதை எப்படி பயன்படுத்துறதுங்கிறது நெகட்டிவ் தாட்ஸும் கெட்டது கிடையாது கெட்டது கிடையாது வண்டிக்கு இன்சூரன்ஸ் போடுறோம் ஏன் ஒருத்த சொல்கிறான் வண்டிக்கு இன்சூரன்ஸ் போட்டுக்கணும் ஏன் சொல்கிறான் ஒருவேளை நாளைக்கு எதாவது ஆக்சிடென்ட் இருந்தாக்கா அட்லீஸ்ட் பணமாவது வரும் சார் வைத்தியம் பார்க்குறதுக்கு கிடைக்கும் ரிப்பேர் பண்ணுறதுக்கு கிடைக்கும் நல்ல பாசிட்டிவ் தாட் என்ன பாசிட்டிவ் தாட் அப்படின்னா இன்சூரன்ஸ் போடாமல் இருக்கீங்க வைத்தியம் மாதிரி போடாது இதெல்லாம் நல்லா பேசுங்க ப்ராக்டிக்கலாக இருக்கும் அது நெகட்டிவ் தாட்ஸ் ஆக்சிடென்ட் ஆகலாம்ன்றது நெகட்டிவ் தாட்ஸு அந்த நெகட்டிவ் தாட்ஸ் பிரயோஜனம் உள்ளதாகும் அப்படின்னா என்ன பண்ணுறாங்க ஒரு இன்சூரன்ஸ் போட்டு வைங்க அவர் முடிஞ்சு போயிடுச்சு இதே நெகட்டிவ் நினைக்க கூடாது அதை சொல்ல முதல்ல அப்படியே வீட்டை பூட்டக்கூடாது நெகட்டிவ் தாட் இருக்குது ஒரு வேளை திருட வரலாம் என் பொருளை தூக்கிட்டு போகலான்னு நெகட்டிவ் தாட் வருது சரி பூட்டிட்டு நிம்மதி முடிஞ்சு போயிடுச்சு இந்த வாரத்தில் நடந்துட்டு வீட்டு வீடு கொடுத்துட்டு இந்த ஒய்ஃபோட அக்கா பொண்ணு வந்து மாசமாக இருக்காங்க சரின்னு அவங்க ரெண்டு கொஞ்சம் இங்கே தங்கிக்கிறேங்க நீங்கள் தான் அங்கே போயிட்டீங்களா அப்படின்னு சொல்லி சொன்னாங்க இங்கே இருந்துட்டு டெய்லியுமே ப்ரேயர் அவங்க எதுவும் பொருள் தூக்கிட்டு போயிடக்கூடாதுன்னு ப்ரேயர் பண்ணிகிட்டே இருந்தான் விட்டுட்டா அதனால் ஒன்றும் நினைக்காதா ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு நான் சொல்லிட்டு இருந்தேன் ஆனால் இல்லை நான் கொடுத்துருக்கேன் அவங்களுக்கு வந்து ஆசை வரலாம் அங்கே இருக்கிற பொருள் எல்லாம் எடுத்துகிட்டு போகலாம் ஏதோ ஒன்றுன்னு டெய்லி ட்ரையர் பண்ணிவிட்டு இதெல்லாம் நடக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டுனா அப்படியெல்லாம் நினைக்காத அதில் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஏ போனாலும் அது புண்ணியம்னு நினச்சிப்பா அப்படின்னு நான் சொல்லிட்டு இருக்கேன் ஆனால் இப்போ இப்போ சுட ரொம்ப ஷாக்காக இருக்குது அது தெரிஞ்சவங்ககிட்ட கொடுத்துருக்கோம் நம்ம தாட்டை வேற எழுத்து போங்க போங்க உட்காருவோம் ஆனால் அவங்க இருக்கி வச்சுட்டு அப்புறம் அதுக்கப்புறம் அவங்க எடுத்து எடுத்து போக கூடாதுன்னு ப்ரேயர் பண்ணுறாங்கன்னா எவ்வளோ பெரிய நெகட்டிவ் தாட்ஸ் உள்ள இருக்குது அவங்களுக்குள்ள ஸோ அப்போ அவங்க இப்போ நீங்கள் சொல்கிறத பார்த்தா அவங்க செய்கிறது எல்லாமே மேக் நீங்கள் சொல்லிட்டு வர அவங்க கரெக்டாக தான் நட நடந்துட்டுருக்காங்க விஷயங்கள் அது வந்து வெரி டேஞ்சரஸ் இருக்கு வெரி டேஞ்சரஸ் ஆமா டேஞ்சர் அந்த எண்ணம் நல்ல எண்ணம் கிடையாது சும்மா ஒரு இது வேணா இருக்கலாமே தவிர இந்த மாதிரி ஒரு தாட் இருக்கும் ரைட் ஆனால் ப்ரேயர் பண்ணுற அளவுக்குலாம் வந்து போறது வந்து ப்ரேயருடைய இம்பார்ட்டன்ஸ் தெரியல எது கேட்கணும் என்ன கேட்கணும் இது அதாவது இதை சர்ச் பண்ணா பொதுவாக மட்டும் சொல்லிட்டு அப்போ நெகட்டிவ் தாட்ஸ் வருது அப்படின்னா அதை நம்ம பாசிட்டிவாக ஆக்க முடியும் அதை எப்படி பயன்படுத்துறதுன்னு தான் யோசிக்கணுமே தவிர அதுலேருந்து என்ன வாட் டஸ் இட் மீன் அந்த நெகட்டிவ் தாட்டு எனக்கு என்ன கருத்தை சொல்ல வருது அந்த நெகட்டிவ் ஐடியா எனக்கு என்னத்தை சொல்ல வருதுங்கிறத புரிஞ்சுக்கிட்டு அது வந்து எனக்கு நன்மை தான் எடுத்துக்கணும் அது ஒரு தொல்லையை காட்டுதுன்னா அதை புரிஞ்சுக்கிட்டு அவேர் ஆகிக்கணும் அவ்வளோதான் அதனால நெகட்டிவ் தாட்டே நிறுத்துனா தாட்டுங்கிறது முதல்ல நம்ம கண்ட்ரோலில் கிடையாது அதை போய் நீ ஸ்டாப் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை வருங்கிறது விதவிதமான தாட் வர்றதுனால தான் விஞ்ஞான கண்டுபிடிப்புகள்லாம் வருது ஒரு சாஃப்ட்வேரை டிசைன் பண்ணுறதுக்குள்ள ஒரு சாஃப்ட்வேர் இன்ஜினியருக்கு ஒரு ஸ்டெப் ப்ரொசீட் பண்ணுறதுக்குள்ள ஒரு ஆயிரம் கோணத்தில் சிந்திக்கிறார் ஆயிரத்தையும் பயன்படுத்துறது இல்லை ஆயிரத்தில் ஒன்றை தான் எடுத்துக்கிறார் மீதி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பது வேஸ்ட்டாக தான் போகும் அப்போ அவர் ஏன் அதை தூக்கி எறிகிறாருன்னா அதை அதை பற்றி அந்த மூமெண்ட்டுக்குள்ளே இதில் இது மைனஸ் பாயிண்ட்டு இதில் இது மைனஸ் பாயிண்ட்டு இது போட்டால் இது இல்லை அங்கே போனால் அங்கே போய் இந்த இடத்தில் வரும் இதில் வந்து பெரிய பிரச்சனை வரும் நெகட்டிவ் தாட்ஸ் எல்லாம் இதெல்லாம் நெகட்டிவ் தாட்ஸ் வர்றதுனால தான் அவர் விடுறாரு அதனால தான் ஒன்றுக்கு முடிவுக்கு வர முடியுது அப்படி ஒரு ஒரு ஸ்டெப்பையும் அவர் அப்படி தான் தாண்டுறாரு கடைசியை பார்த்தா அந்த சாஃப்ட்வேர் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கு இப்போ நெகட்டிவ் தாட்ஸே கூடாதுன்னு சொன்னால் ஒரு ஆள் நெகட்டிவ் தாட்டே இல்லாத ஒரு சாஃப்ட்வேர் டிசைன் பண்ணாருன்னு வச்சுங்க அந்த சாஃப்ட்வேர் பயன்படுத்தவே கூடாது மாட்டி நம்ம உங்களை மாட்டிப்போம் கம்பெனி திவாலாக போயிடும் நெகட்டிவ் தாட்ஸ் தப்பு கிடையாது நெகட்டிவ் தாட்ஸ் வச்சு நீ என்ன பண்ணணுங்கிறது தான் பிரச்சனை இதெல்லாம் என்ன பண்ணுறது இன்னைக்கு கொடுத்த வந்து ஒவ்வொரு ஒவ்வொரு வார்த்தையும் வரணும் சார் யோசிச்சா என்ன இருந்தா மிஷின்ல எவ்வளோ தூரம் மிஷின் சரியா இருக்குங்கிறத விட ரிப்பேர் தான் அதிகமாக ரிப்பேர் இருக்கு ரிப்பேர் தான் மிஸ்டேக் இருக்கு குறைபாடுகள் குறைபாடுகளை உண்டு பண்ணுறவங்க தான் இன்னைக்கு பெரிய மெக்கானிக்கு பேர் போயிடோட இருக்காங்க என்ன பண்றோம் செய்ய வேண்டியது ஏகப்பட்டதற்கு தலைமை எப்படி நான் வந்து மாற்றமே இல்லாதவன் மாற முடியாதவன் அப்படின்னு அவர் உண்மை ஏற்கனவே காட்டியிருக்காரு நமக்கு பிடி இல்லை அப்போ என்ன செய்யணும் அதுக்குள்ள சாதனங்களை டிசைன் பண்ணணும் அப்போ காட்டும் பொழுது நாளைக்கு இவங்க என்னுடைய குழந்தை இந்த இடத்துக்கு வருமா <laughs> இதில் ஆரம்பித்தோம் அப்படின்னா ஏதாவது சம்பந்தம் இருக்கிற பேச்சா பேசி வைக்கணும் எங்க இங்கே வந்து சேர்றதுக்கு இங்கே வந்து சேர்றதுக்கு சம்பந்தம் இருக்கிற மாதிரி இருக்கணும் ஆனால் லட்சியம் இங்கே வந்து சேர்றதா சார் ஆமா அப்போ இப்பயே சொல்லிட்டு போயிடுங்களா அதை சொன்னால் புரியறது இல்லையப்பா சொல்லி பார்த்தாச்சு ஒரு ஒரு பாட்டிலையும் இருக்கு சொல்லியாச்சு அப்புறம் என்ன பண்ணுறது புரியறது இல்லை அப்போது புரியணும்னா புரியணுங்கிறது ரொம்ப முக்கியமானது இல்ல இல்ல சரி புரியலன்னா விட்டுட்டு போயிடுங்களேன் அது விட முடியாது ஏன் விட முடியாது ஏன்னா அதனால வரப்போற பலன் மிகப்பெரிய பலன் அதை அடைஞ்சா நீ ரொம்ப ரொம்ப சந்தோஷப்பட போற அந் அந்த பலனை என்னுடைய குழந்தைகள் விடுறத நான் ஒத்துக்குவேன் அதுக்காக திணிக்கிறீங்களா நான் ஒண்ணு திணிக்கல நீ நான் திணிக்கிறேன்னு நினைக்கிறேன் இப்படி இருக்கு மனசுல வச்சுக்கோ இந்த விஷயங்களை ஞாபகம் வச்சுக்கோ உன் இஷ்டத்துக்கு நீ வாழ்க்கை நடத்து ஆனால் தயவு செஞ்சு இதை மறக்காது இதுக்கு தேவையான சாதனங்களை நான் உண்டை கொடுத்துட்டு போன தூக்கி எறிஞ்சிடாத சும்மா அதையே நீ பையில வச்சிருக்க அதுவும் ஒரு பாக்கெட்டில் இருக்கு நீ மூட்டை மூட்டையே என்ன நிறுத்தி தூக்கிட்டு போற லாரி நிறைய தூக்கிட்டு போ தூக்கிட்டு போ அதெல்லாம் எனக்கு கவலை இல்லை ஆனால் நான் ஒரு சின்ன பொருள் தரேன் ஒரு பர்ஸ் தரேன் அதை உன் பையில வச்சுக்க இது ஓவர்லோடு எனக்கு வேண்டாம் சின்ன பர்ஸ் தான் நீ வச்சுக்கோ ஒரு நாள் என்னைக்கா தேவைப்பட்டிருந்தா அதை ஓப்பன் பண்ணிப்பாங்க அன்னைக்கு நீ ரொம்ப சந்தோஷம் ஸோ அப்படி இந்த சாதனங்கள் டிசைன் செய்யப்படுகின்றன இந்த சாத்தியத்துக்கு வர்ற மாதிரி அப்போ அப்போ சொல்லும் பொழுது அந்த சாதனங்கள்ங்கிறதெல்லாம் பெரும்பாலும் பேச்சு தான் கருத்துக்கள் தான் கதைகளாகவோ சொற்பொழிவாகவோ பாடலாகவோ இதெல்லாம் வடிவமைக்கப்படுகின்றன அது என்ன பண்ணுறதுன்னா அது இதுக்கு தேவையான விதத்தில் மைண்டை வந்து ஓப்பன் பண்ணிக்கணும் சிந்திக்கிறது மனசு வந்து எல்லா திசையிலையும் சிந்திக்க முடியும் அது சிந்திச்சுக்கிட்டு தான் இருக்கும் அது எதையோ சிந்திச்சுட்டு போகுது நம்ம என்ன பண்ணுறோம்னா இன்னொரு ஓப்பனிங்கே இருக்கும் மீதியெல்லாம் நம்ம தடுக்கலை அது மனம் வந்து பல கோ பல கோணங்களில் ஓடிக்கிட்டு இருக்கும் பல கோணங்கள் ஆயிரக்கணக்கான திசையில் சிந்திச்சு நாம் என்ன பண்ணுறோம்னா இந்த மனசுக்கு இன்னொரு திசையை ஓப்பன் பண்ணிக்கிட்டோம் வாய்க்காலில் தண்ணி வர்றதுக்கு எங்கெங்கயோ ஓடிட்டு இருக்கு என் வயலுக்கு கொஞ்சம் வரட்டும்னு அவர் வெட்டி வழி விட்டுறாரு அது மாதிரி நம்ம இன்னொரு ஓப்பன் ஏற்படுத்துறோம் இந்த ரீதியிலும் சிந்திக்கப்படுறது அதுக்கு ட்ராக் ஏற்படுத்தி அதுதான் இந்த கதைகள் கட்டுரைகள் பாடல்கள் எல்லாம் இந்த சிவபெருமானியார் யார் விஷ்ணு இவருக்கு அவர் மச்சான் அவர் தங்கச்சி இவர் கொடுத்தாரு எல்லாம் இதுதான் இந்த டேக் ஏற்படுத்துறது தான் வேற ஒன்றும் இல்லை இதெல்லாம் இறைவனுடைய குணங்கள் அதை நமக்கு புரிஞ்ச பாஷையில் அப்படி சொல்றது நமக்கு என்ன தெரியும் அம்மா அப்பாவை பார்த்து வளர்ந்துருக்கோம் எங்கள் சித்தப்பா பையனுக்கு கல்யாணம் ஆகிருக்கு நான் பார்த்துங்க எனக்கு தெரிஞ்சது இதுதான் தெரியுது அப்போ என்ன அம்மா அப்பா கல்யாணம் அப்புறம் உங்களுக்கு என்னப்பா தெரியும் எனக்கு என்ன தெரியும்னாக்க அவர் ஒரு நாள் பாம்பு அடிச்சார் குச்சி எடுக்கணும் அது பண்ணுங்க சிவபெருமான் கையில் சூழல் இருக்குது எதுக்கு இருக்குது ஏதாவது கஷ்டங்கள் இருந்ததுன்னா அதை வச்சுட்டு அவர் குத்தி அடிச்சுவார் ஓ சரி சரி அவ்வளோதான் இவன் நம்ம என்னத்தை பார்த்துருக்கோமோ குழந்தைகளுக்கு எதை சொன்னால் புரியுமோ அதை வச்சுக்கிட்டு இறைவனுடைய குணங்கள் அந்த பாஷையில் சொல்லணும் அதனால உடனே இப்படி ஒருத்தர் உட்கார்ந்துட்டு இருக்காரு அவர் தங்கச்சி வந்து இவருக்கு கொடுத்தாரு அவருக்கு இவர் பிறந்தாரு அப்படின்னா அவரு யாருக்கு பிறந்தாரு அப்படின்னா அவரு யாருக்கு பிறந்தாரு நானே அதுதான் கேட்டிருந்துச்சு சிவபெருமானுக்கு ரெண்டு குழந்தை விநாயகர் அப்புறம் இவருக்கு ரெண்டு சம்ஸ்தானம் அதுக்கப்புறம் குழந்தைகளே வரலையா பற்றியா அப்படின்னு இப்பதான் ஒரு அளவு ஈடுபடும் இந்த மாதிரி கதையில சொன்ன தயவு செஞ்சு சொல்றது ஞாபகம் ஆறு வயசுக்குள்ளே சொல்லி முடிச்சு ஆறு வயசுக்கு பிறகு இந்த கதையெல்லாம் சொன்னா மாட்டிப்போம் ஒரு நாலு வயசு அஞ்சு வயசு வரைக்கும் இந்த மாதிரி கதையெல்லாம் சொல்லி முடிச்சுட்டா அவன் மைண்ட் டியூன் ஆகிடும் அதுக்கு அந்த கதையிலேருந்து அதுக்கு மேலே குழந்தைகள் வந்து சிந்திக்க மாட்டாங்க ஓ அப்படியா அப்படின்ட்டு போயிடுவோம் அதுலேருந்து ஏதோ ஒன்று புரிஞ்சு செட்டில் ஆயிடும் அந்த வயசுக்குள்ளே கொண்டு வரதுக்கு தான் இந்த கதைகள்லாம் அது கதைகளுக்கு வயசுல இருக்கு அப்புறம் முப்பது வயசால உட்கார வச்சுட்டு இந்த கதையை சொல்லிக்கிட்டு புதுசாக இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டு இருந்தால் அவருக்கு வந்து பாயிண்ட் வைக்கணும் முப்பது வயசுலேயாவது போயாட்டு போவான் இருபது வயசு போயிட்டு போக சொன்னாக்க வந்து ரெண்டு குத்து குத்திட்டு வேற போவான் என்ன தொலை பண்ணுறியா ஊரைய மாட்டேன் ஸோ இதெல்லாம் வந்து அப்படி அப்புறம் அந்த வயசு வரும்போது இந்த மாதிரி விளக்கங்களை சொல்லணும் எப்போ எவ்வளோ விளக்கம் சொல்ல முடியுமோ அப்போ அவ்வளோ விளக்க சொல்லணும் அப்படி டிசைன் செய்யப்பட்டவைகள் இதெல்லாம் சாத்தியத்துக்கு ஏற்றவாறு அவர்கள் அவர்களுடைய பாஷையில் அவர் அவர்கள் அவர்களிடம் இருக்கும் அனுபவங்களுக்கு ஏற்ப ஏன்னா டிசைன் சேர்க்கிறவர் தன்னை அந்த இடத்துல வச்சு பார்க்குறாரு நான் இது தெரியாமல் இருந்தப்ப எனக்கு எப்படி சொல்லியிருந்தா இன்னும் கொஞ்சம் ஈஸியாக புரிஞ்சுக்கும் எனக்கு எப்படி சொல்லியிருந்தா இன்னும் கொஞ்சம் ஈஸியாக புரிஞ்சுக்கும் அப்படின்னு வச்சு பார்த்து தான் கண்டுபிடிக்கும் அப்படி வச்சு பார்த்து வச்சு பார்த்து கண்டுபிடிச்சு அப்படி இதெல்லாம் செட்டப் பண்ணி தான் இப்போ இவ்வளோ பெரிய மூட்டை போட்டு நம்மகிட்ட கதைகள்லாம் இருக்குது உண்மையை சொல்லப்போனால் புராணங்கள் எல்லாம் இதான் இந்த மாதிரி அப்படி எல்லாம் ஒவ்வொரு அந்த வடிவங்களை கொடுத்து அப்படி டிசைன் பண்ணி காமிச்சு கொண்டு வந்திருக்காங்க இதெல்லாம் இறைவனுடைய குணங்கள் உதாரணமாக இந்த குளத்துலேருந்து மண் எடுத்துகிட்டு வர கதையை நான் எப்படி சொல்கிறோம் அது எதுவும் நடந்திருக்கு ஆனால் இப்போ நான் ஒன்று சொல்கிறேன் நான் சொன்ன மாதிரியே நடக்கல நடந்திருக்கு நடந்திருக்கிற மாதிரியே நான் சொன்ன நேரம் பத்தாது அதில் தேவையில்லாதது ஏகப்பட்டது அப்போ நான் என்ன பண்ணுறா அதெல்லாம் வெட்டிட்டு ஒரு ஐயா இருந்தாரா அவர் குளத்துக்குள்ளே போனாரா அந்த மண் எடுத்துகிட்டு வந்தாரா அந்த மண் வளைச்சா வளைய இதை இந்த களிமண்னா என்னன்னு புரிஞ்சுக்கிறதுக்கு எவ்வளோ சொன்னால் போதுமோ அதை மட்டும் சொன்னால் போதும் எல்லாத்தையும் என்னால் கண்டுபிடிக்க முடியுங்கிறதுக்காக எல்லாத்தையும் அவர் புளு கலர் காட்ட போட்டு கண்டுபிடிச்சிட்டேன் எது கண்டுபிடிச்சேன் இல்ல எனக்கு கண்டுபிடிக்க முடியும் நான் கண்டுபிடிச்சேன் எப்படி கண்டுபிடிச்சேன் அதுக்கு இந்த கருவி நான் கண்டுபிடிச்சிருக்கேன் இதை வச்சுக்கிட்டு அந்த களிமண் எடுத்து போனவர் என்ன கலர் ட்ரெஸ் போட்டுருந்தா நான் கண்டுபிடிச்சேன் சரி நீ கண்டுபிடிச்சல பெருக்கு எதுக்கு சொன்னேன் நீ தெரிஞ்சுக்கணும் அதுக்காக நான் சொன்னேன் நான் எதுக்கு தெரிஞ்சுக்கணும் நான் கண்டுபிடி என்னால் இதை கண்டுபிடிக்க முடிஞ்சிருக்கணும் அப்புறம் நீ தெரிஞ்சுக்கணும் உன்னால் கண்டுபிடிக்க பிடிச்சிருக்குன்னா நீ கண்டுபிடிச்சி தொலை உன் வாழ்க்கையை இதில் தான் போட தான் போடு அதே எங்கிட்ட சொல்கிறேன் அதே எங்கிட்ட சொல்கிறேன் அப்புறம் இவர் கண்டுபிடித்தார் அந்த களிமண்ணை எடுத்து ஒரு குழு கலர் சத்தை போட்டிருந்தார் என்று இல்லை விஞ்ஞானி கண்டுபிடித்தார்னு அப்புறம் புத்தகத்தில் இருக்கு அப்புறம் இந்த குழந்தைகள்லாம் வந்துட்டு மனப்படம் எதுக்கு இந்த கண்டுபிடிப்பு அவர் கண்டுபிடிச்சிருக்காரு அதையே இந்த கண்டுபிடிப்பு எதுக்கு அவர் கண்டுபிடிச்சிருக்காரு சார் ஆனால் அவர் கண்டுபிடிச்சது முன்னா எப்படி கண்டுபிடிச்சுன்னு அவர் நிரூபிக்கிறார் சரியா இதனால எனக்கு என்ன பிரயோஜனமாக சொல்லுங்க கேட்காத முடியாது சயின்ஸ் புத்தகம்லாம் புறம்போக்கு என்ன அப்புறம் இதை படிச்சுட்டு என்ன பண்றது இந்த ரீதியில் எல்லாம் சின்ன குழந்தைகள டியூன் பண்ணி விட்டுறாங்க பள்ளிக்கூடத்தில் அப்புறம் அவங்களும் இந்த மாதிரி சிந்திக்க ஆரம்பிச்சிடும் அதில் ஹித்தம் இருக்கா இல்லையா பிரயோஜனம் இருக்கா இல்லையான்னு எவனுமே பார்க்கறதுல எந்த விஞ்ஞானம் இருக்கு முடியும்னா கண்டுபிடி இப்படிதான் உதாரணத்துக்கு சொல்ற பான்பராக கண்டுபிடிச்சாரு பான்பராக ஒன்று எந்த செடியும் முளைக்கல கரெக்ட் தானம் முளைக்கல தானாக முளைச்சிருந்து அதை நீ சாப்பிட்டு பார்த்துட்டு மாட்டிக்கிட்டு நீ இன்னைக்கு மாட்டிக்கிட்ட சார் நான் பழகிட்டேன் என்னால் உட முடியலன்னு சொன்னால் சரி நியாயமான ஒரு பிரச்சனை சரி பார்ப்போம்னு சொல்லலாம் என்ன இயற்கையில் இருக்கிற பிரச்சனை உள்ளுக்குள்ளேருந்து பசி வருது என்ன பண்ணுறதுன்னு தெரியல எனக்கு பசிக்குது உதாரணமாக காதல் வருது நான் இவளை லவ் பண்ண மாட்டிக்கிட்டேன் இதெல்லாம் இந்த செயற்கையான பிரச்சனை இல்லை யாரும் நான் லவ் பண்ண போகிறேன்ட்டு போகல தானாக வர பிரச்சனை அந்த வயசு வந்ததுன்னா அந்த உணர்ச்சி வருது கவர்ச்சி வருது ஓகே தானாக வர்ற பிரச்சனை இயற்கையில் இருக்கிறதுல நீ போய் மாற்றன்னா அதுக்கு தீர்வு கண்டுபிடிக்கிறதுல ஒரு நியாயமான பேச்சு இதுக்கெல்லாம் நம்ம நேரத்தை அறிவு செல்ல மாட்டோம் ஆண்பராகுங்கிறது எந்த செடியில் முளைக்கிறது எங்க எந்த வந்து உற்பத்தி ஆகலாம் போர் போட்டவங்க லூஸு நீயே அறிவு திமுறை வச்சுக்கிட்டு எல்லாம் கண்டுபிடிச்சு நான் ஒன்று கண்டுபிடிச்சது அப்புறம் எவ்வளோ காட்டு கவர்மெண்ட் கிட்ட கொண்டு போய் காட்டு இல்லை நீ ஒன்று கண்டுபிடிச்சதை பாக்கெட்டை போட்டு விற்பனை பண்ணி பத்து ரூபா சம்பாது அப்புறம் அப்புறம் பான்புராக்கை தடை செய் பான்பராக் உடல்நலத்துக்கு என்ன அதுக்கு ஒரு வாரம் அட்வர்டைஸ்மெண்ட்ல இருந்துச்சு ஆமாம் ஆமாம் வாங்கி சாப்பிடலாம் வாங்கி சாப்பிடுங்க சாப்பிடலாம் ஃபோட்டோலாம் போட்டு ஸோ இது வந்து அப்போ என்ன ஒரு விஷயத்தை கண்டுபிடிக்க முடியும்னா பிரயோஜனமா பிரயோஜனமாக இல்லைன்னு பார்க்கணும் நான் யாரையும் சயின்டிஸ்ட்டை பத்தி சொல்லிட்டு இருக்கேன்னு நினைக்காதீங்க நம்ம ஒருத்தர் ஒருத்தரும் சயின்டிஸ்ட் தான் ஒருத்தர் ஒருத்தரும் சயின்டிஸ்ட் நம்ம ஒருத்தர் ஒருத்தரும் ஏதாவது ஒன்று கண்டுபிடிச்சிட்டு பேச்சில் சிந்தனைகளில் குடும்ப இஷ்யூஸில் தொழில் இஷ்யூஸில் ஒருத்தர் ஒருத்தருமே சயின்டிஸ்ட் அவங்கவுங்களுக்கும் பத்து பிரச்சனை வருது அவங்கவுங்களுக்கும் பத்து தீர்வு கண்டுபிடிக்கிறாங்க எந்த பிரச்சனையும் இல்லாமல் செவனின்னு உட்காந்துருக்கும் போதும் கூட இந்த தலை சும்மா இருக்காது அது இந்த எலி மாதிரி குரம் குரம் குரம் குரம்னு இதே சிந்திக்கும் அப்போ அந்த சிந்திச்சே தான் ஒன்று கண்டுபிடிக்கும் கண்டுபிடிக்க முடியும் அறிவுக்கு எல்லா அறிவாளிக்கும் கண்டுபிடிக்க முடியும் அப்போ அவங்க என்ன பண்ணுறாங்க ஏதாவது கண்டுபிடிச்ச உடனே அப்புறம் மற்றவங்களுக்கு சொல்ல முடியும் முதல்ல சொல்கிறதுக்கு முன்னாடி வாயம் ஒரு நிமிஷம் சிந்தி இப்படி பேசுறது அவனுக்கு பிரயோஜனத்தை கொடுக்குமா கொடுக்காதா பாரு பிரயோஜனம் கொடுக்கணும்னா பேசு பிரயோஜனத்தை தராது பிரயோஜனம் கொடுக்கும் சார் பிரயோஜனம்னா இந்த இடத்துல பலன் ரிசல்ட் ரிசல்ட் இருந்தால் பேசு இல்லைன்னா பேசு அப்புறம் அந்த ரிசல்ட்டும் ரெண்டு விதமாக இருக்குது ஒருத்தருக்கு நான் சொன்னேன் ஏய் இந்த வழியாக போ இது ஒரு ஒற்றையடி பாதை சரி அப்புறம் ராத்திரி பன்னெண்டு மணிக்கு போகணும் ஓ அப்புறம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் ஓ அப்புறம் இது காட்டுக்குள்ளே அப்படியே போயிட்டு இருக்கும் ரெண்டு கிலோமீட்டர் இருக்கணும் ஓ அப்புறம் நீ போய அதான் நீ பாதையில தான் புரியன்னு நான் எப்படி கண்டுபிடிக்கிறது அது கை எப்படி இப்படி வீசிக்கிட்டே போகும் ரெண்டு பக்கம் அடர்த்தியா மரம் இருக்கா கரெக்டா அந்த பாதை மாதிரி இருக்கும் ரொம்ப த்ரில்லிங்கா இருக்கும் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும் ஏன் அமாவாசையில போக சொல்றீங்க அன்னைக்கு தான் டார்க்கா இருக்கும் இருட்டா இருக்கும் அதுல போனாதான் தான் இன்ட்ரெஸ்டிங் அப்போ நான் டிரான்ஸ்லேட் எடுத்துகிட்டு போகிறேன் அதெல்லாம் எடுத்துகிட்டு போகக்கூடாது வெறும் கையோட போகணும் மொபைல் கூட எடுத்துகிட்டு போகக்கூடாது அப்படியா ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் போயிட்டு வா அப்படின்னு அவன் வந்து போனான் போனால் அந்த வழியாக போனால் கரெக்டாக அது வந்து ஒரு கிணத்துக்கு தண்ணி எடுக்க போகிற வழி இவன் தெரியல நடந்து போனால் அந்த கிணத்துல போய் டப்பால் விட்டுட்டான் அடுத்த நாள் இந்த ஐடியா சொன்னவனுக்கு செய்தி வந்துச்சு அவன் கிணத்துல கொடுத்துட்டாரு இவனுக்கு ரொம்ப சந்தோஷம் அப்பா நான் கொடுத்த ஐடியா உங்களுக்கு ஆயிடுச்சு சார் ஏ என்ன என்னன்னு சொல்ற அவர் போனாரு கரெக்டாக கருத்துல விழுவாருன்னு நினைச்சா விழுந்துட்டாரு சார் நான் வந்து நடக்குமா நடக்காதுன்னு சந்தேகத்திலே இருந்தேன் நான் ஒரு ஐடியாஸ் நினைச்சிருந்தேன் இப்படி யாருக்கா சொல்லி கொடுத்தா அவன் கடைபிடி பணம் பிடிக்க மாட்டானா கருத்துக்குள்ள விழுவாடா விட மாட்டாங்கன்னு எனக்கு சந்தேகம் இருந்துகிட்டே இருந்தது நீங்க சொல்லியிருந்தீங்க பிரயோஜனம் இருக்குன்னு தான் பேசணும் பிரயோஜனத்தை தராததை பேசக்கூடாதுட்டு எனக்கு நான் சொல்லி நடக்குமா நடக்காதுன்னு ஒரு சந்தேகம் இருந்தது ஆனால் நான் பேசிட்டேன் இப்போ என் பேச்சு பிரயோஜனமா போயிடுச்சு என்ன பிரயோஜனம் அவர் விழுந்துட்டாரு ரிசல்ட் பிரயோஜனம்னா ரிசல்ட் கிடைக்கும் கிடைக்குமா கிடைக்காத சந்தத்தில் இருந்தால் கிடைச்சிருச்சு அறிவு பிரியம் உன் பேச்சை கேட்டதுக்காக பிறகு ஒருத்த சொன்னோம் அப்பா நல்ல வேலை இது பேச்சை கேட்டேன் பிரயோஜனம் இருக்கணும் இது வந்து இப்ப கிணத்துக்குள்ள விழுந்தவங்க நினைக்கிறான் கடவுளே இந்த லூசு பேச்ச போய் கேட்டதே அழகே போச்சு எனக்கு எப்படி வர்றதுன்னு வர்றது அதுவும் அமாவாசை பிடிச்சி விட்டான் தள்ளி விட்டான் வெளிச்சமே இல்லை எங்க குடிக்கிறதுன்னு தெரியல அடி பாதாளத்துல கிடக்குறாங்க இப்ப அவன் நிலைமை என்ன வருத்தத்தில் இருக்கிறான் அப்போ நீ சொன்ன கைடன்ஸ் ரிசல்ட் கொடுக்கணும்னா பத்தாது அந்த ரிசல்ட் எப்படிப்பட்டதா இருக்கணும் பிரியமானதாக நல்ல வேலை நான் கேட்டேன் சார் ரொம்ப நன்றி எனக்கு எப்படி நன்றி சொல்றதுனே தெரியல அந்த மாதிரி இருந்தா பேச இல்லைன்னா ஈவன் பேசாதேன்னு சொல்லுது அப்புறம் செய்யறதை பத்தி எப்படி கேட்கறது செய்யறதுக்கு ஆனால் நினைக்காதன்னு சொல்ல முடியாது நினப்பு எல்லாம் வரும் எல்லா நினப்பும் வரும் அது தப்பு கிடையாது எத்தனையோ விஷயங்கள் உன்னால் கண்டுபிடிக்க முடியும் அதுவும் தப்பு கிடையாது ஆனால் நீ நினைச்சதெல்லாம் கண்டுபிடிக்க முடியுங்கிறதெல்லாம் கண்டுபிடிச்சதெல்லாம் வெளியில பேசிக்காத பிரியம் இருக்கான்னு பாருங்க பிரியமானவங்க அதே போல் சத்தியம் குரு என்னன்னா அந்த பேச்சு உண்மையாக இருக்க வேண்டும் அல்லது இப்போ உதாரணமா சிவபெருமான் விஷ்ணு எல்லாம் நீங்க தானே சார் சொன்னீங்கன்னா அல்லது உண்மையை அடைவதற்கு சாதனமாக இருக்க வேண்டும் ரெண்டுமே சத்தியம் உண்மை உண்மையை அடையும் நெறி வழி இப்போ உதாரணமா மூணு ப்ளஸ் ரெண்டு இஸ் ஈக்குவல் டு அஞ்சு அப்படின்னு ஒரு கணக்கு இருக்கு உண்மையை சொல்லப்போனால் இந்த வடிவம் மூணுங்கிறோம்ல இப்படிலாம் ஒன்றும் கிடையாது இந்த வடிவத்துக்கு பேர் மூணுலாம் ஒன்றும் கிடையாது ஏன்னா இதே இன்னொருத்தன் கேட்டால் இந்த வடிவத்துக்கு என்ன சார் பேர்னா த்ரீங்க கரெக்ட் அவனை பொறுத்தல த்ரீ இதெல்லாம் வந்து உண்மை உண்மைன்னா ஒன்றா தான் ஒன்றா தான் பேசணும் ஒரு குரலில் பேசணும் இந்த வடிவத்துக்கு என்ன பேருனா அப்போ இவன் ஒரு பேர் வச்சுருக்கான் அவன் ஒரு பேர் வச்சுருக்கான் ஆனால் மூன்றுங்கிற கோடும் கூட உண்மை கிடையாது இன்னொருத்தன் வேற மாடலில் வச்சுருக்கான் ஆனால் அந்த கோடோ இந்த வார்த்தையோ சொல்ல உண்மை இருப்பார் மூன்றுங்கிற வார்த்தை பொருள் அந்த பொருள் உண்மை கரெக்ட் அப்போ என் தலையில் இருக்குது அந்த பொருள் உன்ட்ட எத்தனை மாம்பழம் இருக்குன்னு கேள்வி வந்துடுச்சு என்கிட்ட வந்து பதில் இருக்கு என்னுடைய அறிவில் உற்பத்தி ஆயிடுச்சு அதை நான் மூன்றுன்னு சொல்றேன் மூன்றுன்னு சொல்றேன்னா இந்த எண்ணிக்கைக்கு மூன்றுங்கிற வார்த்தை வந்து சரியான வார்த்தை கிடையாது உண்மையும் கிடையாது ஆனால் இது வந்து நமக்குள்ள ஒரு அக்ரிமெண்ட் இதுக்கு வந்து நானும் மூணுன்னு சொல்லிக்கிறேன் நீயும் மூணுன்னு சொல்லிக்கிறோம் நமக்குள்ள பேசிக்கிறது ஈஸியாக இருக்கும் இப்படிதான் மொழியில் இருக்கிற எல்லா வார்த்தைகளும் எல்லா வார்த்தையும் எந்த வார்த்தையும் உண்மை கிடையாது இந்த வார்த்தையெல்லாம் நம்மளே வச்சுக்கிட்ட பொய்யான கட்டமைப்பு தான் இதெல்லாம் இது மரம்ங்கிறது இந்த மரம் சொல்லிச்சா என் பேர் மரம் கிடையாது நம்மளா வச்சுக்கிட்ட இந்த மரம்னு நீ கூப்பிட்டு நானும் கூப்பிடுறேன் நமக்குள்ள ஒரு அக்ரிமெண்ட் வச்சுப்போம் அதனால நம்மளாம் தமிழர்கள் அப்படின்னு நம்மளா வச்சுக்கிட்டோம் இது மரம் வந்து என் பேர் மரம்னு சொல்லல ஏன்னா இன்னொருத்தான் அந்த ட்ரீன்னு கூப்பிடுறேன் அதுக்கும் மரம் குளிச்சுட்டு இருக்கு ஸோ இந்த வார்த்தைகள் எல்லாம் வந்து சத்தியம் கிடையாது ஆனால் வார்த்தைகள் சத்தியத்தை அறிய உதவுகிறது கரெக்ட் நான் என்கிட்ட வந்து மூன்று மாம்பழம் இருக்குன்னு நினைக்கிறேன் அந்த மூன்றுங்கிற கருத்து வந்துருச்சு ஆனால் இதை உங்ககிட்ட புரிய வைக்கணும் எப்படி புரிய வைக்கிற சத்தியம் இல்லாத ஒரு வார்த்தையை நான் பயன்படுத்துகிறேன் மூன்று என்று இப்போ நீ அந்த மூன்றுங்கிற வார்த்தையை பிடிச்சிக்கிட்டு நீ என்ன பண்ணிட்டேன்னா அந்த வார்த்தையை பிடிச்சிக்கிட்டேன் வார்த்தையினுடைய பொருள் எடுத்துக்கிட்டு வார்த்தையை தூக்கி இருந்துட்டேன் இப்போ உனக்கு தெரிஞ்சிச்சு என்கிட்ட எத்தனை மாம்பழம் கரெக்ட் இவ்வளோதான் சார் இதுதான் சத்தியம் உறுதி என்ன சத்தியத்தை என்னால் சொல்ல முடியல சொல்றதுக்கு ஒரு சாதனத்தை கட்டமைக்கிறேன் அந்த சாதனம் என்ன செய்யுதுன்னா அந்த சத்தியத்தை உனக்குள் ஏற்படுத்திவிட்டு அந்த சத்தியம் அந்த பேச்சு விலகி கொடுக்கிறது அந்த பேச்சு பேச்சு சத்தியம் இல்லை சத்தியத்தை அறிய உதவும் கட்டமைப்பு ஆனாலும் கூட அந்த பேச்சு சத்தியம் என்ற கேட்டகரிக்கு என்ற தொகுதிக்கு வருகிறது ஏனென்றால் அது சத்தியத்தை ரிவீல் செய்வதால் வெளிப்படுத்துவதால் அறிவிப்பதால் உண்மை அடைய வைப்பதால் அதனால் இதுவும் சத்தியம் சத்தியம் என்றால் உண்மை உண்மையை அடைய உதவும் பேச்சுக்களும் சத்தியம் அப்படி பார்த்தா இப்ப சிவன் எல்லாம் சத்தியமா இல்லையான்னா அதெல்லாம் சத்தியம் தான் எப்படி சத்தியம் இல்லாமல் போகும் நீ வேணா அந்த இறைவனுடைய குணங்கள் நம்முடைய பாஷையில் சொல்லப்பட்டுள்ளது நீ வேணா அதை எடுத்துப்பார் அந்த ட்ராக்ல போய்ப்பார் சத்தியத்தை அடைகிறாயா இல்லையா என்று அப்போ பேச்சு பேசும்போது இந்த மூன்று ரூல் சத்திய குருவியா பிரிய குருவியா ஹித்த குருவியா இந்த மூணு பேருந்தான் தான் பேசணும் இல்லைன்னா முடியாது அப்படின்னா இன்னைக்கு உலகத்தில் இருக்கிறவன் பேசுகிற பேச்செல்லாம் எடுத்து பாருங்க அவனும் பேசவே முடியாது அதெல்லாம் பேச்சே கிடையாது அப்போ இந்த மூணு கண்டிஷனையும் இந்த மூணு எக்ஸாம்லையும் எந்த பேச்சு தாண்டி வருகிறதோ அந்த பேச்சை தான் கேட்கணும் நல்ல நாட்டை வெட்டி அந்த ஒரு கேட்கவே கூடாது பேசுகிறேன் பயன்தரதே பேசுகிறேன் அல்ப பலன் பல பேர் வந்து இந்த கிணத்துல ஒரு இடத்துல தான் சொல்லிட்டு இருக்காங்க அவனுக்கே தெரியாது என்ன பேசணும்ட்டு அதெல்லாம் கேட்டு கேட்டுக்கொண்டு நம்ம எங்கே போயிடும் நம்ம இப்போ நீங்கள் படித்த புத்தகத்தெல்லாம் எடுத்து பாருங்க சின்ன வயசில் படித்த புத்தகம் நம்ம பார்க்குறேன் எத்தனை ஆயிரம் புத்தகம் படிச்சுங்க நம்ம எங்கெங்கெல்லாம் இந்த ஆன்மீகங்கிற பேரில் கே வாழ்க்கை விட போனது அதிகம் கண்டபண்ட புத்தகத்தெல்லாம் படித்தோம் கண்ட கண்ட திசையில் அந்த மனம் சிந்திச்சு பழகிடுச்சு அதுக்கு இடையில இந்த ஆன்மீக புத்தகவாதிகள் பேர் கண்டதெல்லாம் படித்து என்னென்னவோ போட்டு குழப்பி அதெல்லாம் நம்பி நம்பிக்கிட்டு இருந்தோம் அவங்களே இன்னும் பேசுறாங்க அது உண்மை இது உண்மைன்னு அதெல்லாம் கேட்டால் நமக்கு வந்து கவலையாக இருக்கும் என்னென்னத்தையோ கற்பனைகள் எல்லாம் வளர்த்துக்கிட்டு அதையும் உலகத்துல இது பெருசு இது பெருசு எங்கிட்ட ஒருத்தர் ஒரு நாள் நான் அந்த இவர்கிட்ட பேசிட்டேன் யாரு ஐநூறு வருஷத்துக்கு முன்னாடி ஒருத்தர் இருந்தார் யாரோ ஒரு பெரிய அவர் பெரிய ஆளு அவர் நினச்சிக்கிட்டு இருக்கிறார் யாரோ ஒரு முனிவரா அவர் இருந்தார் அவர்கிட்ட நான் பேசிட்டு இருக்கேன் என் பையன் பேசிட்டேன் எதுக்கே பேசுறேன் எதுக்கு பேசுகிறேன் அது ஒரு பெரிய விஷயம் ஐநூறு வருஷத்துக்கு முன்னாடி இருந்தவர்கிட்ட நான் பேசிட்டு எதுக்கு பேசுற அதையே அடுத்தவங்கள்ட்ட சொல்ற எல்லாரும் தெரிஞ்சுக்கிட்டு எதுக்கு சொல்ற தெரிஞ்சுட்டு அவனுக்கு என்ன கிடைச்சது சும்மா தம்பிட்ட முடிக்கிறதே எதையா சொல்ல வேண்டியது அப்புறம் அவன் எனக்கெல்லாம் பேசல அவனுக்கு காம்ப்ளெக்ஸ் கொண்டு வர வேண்டும் இவரு பெரிய ஆளு நான் ஒன்றும் கடைசியா பேசுறது உண்மையோ இல்லையோ பேசுறதுக்கு வாய்ப்பு இருக்கு அதெல்லாம் முடியாதுன்னு சொல்ல முடியாது ஆனா என்னத்தை பேசி கத்துக்கிட்டாங்கன்னு பார்த்தா அதெல்லாம் திருத்துத்தானே பயிரிய கருத்து அது உண்மையாகவும் இருக்கலாம் ஆனா தேவையில்லாத உண்மை அதெல்லாம் அனாவசியமான தடுமாற்றங்கள் வாழ்க்கை வீணாக்கும் அதெல்லாம் கேட்கறதுக்கு அதிசயமா இருக்குங்கிறதுனால கேள்விப்பட்டு கேள்விப்பட்டு மனசு அந்த ரீதியில் சிந்திக்கப்படுகிறது சத்தியத்தை பார்க்கறதுக்கு இது உதவுமான்னு பாரு அந்த கட்டமைப்பு அப்படின்னா அடுத்தவங்களுக்கு சொல்லு இல்லைன்னா வாயை மூடிட்டு கம்முன்னு சும்மா என்கிட்ட ஒரு திறமை இருக்குங்கிறதுனாலே சொல்லிட்டு இருக்கக்கூடாது இதெல்லாம் அடுத்தவங்க காது குப்பை தொட்டி கிடையாது கண்டதெல்லாம் கொண்டு வந்து கொண்டு வந்து பாருங்க நான் இங்கேருந்து இத்தனை இந்த உலகத்தில் நானும் கண்டவங்களுக்கெல்லாம் போனேன் தீட்சை வாங்கியிருக்கேன் நானும் கண்டவங்களுக்கெல்லாம் படிச்சிருக்கேன் என்னமோ பண்ணியிருக்கேன் ஆனால் ரிஷிகேஷ் போனது நான் அதெல்லாம் பெருமையாக தான் நினச்சிக்கிட்டு இருந்தேன் ஆனாலும் ஒரு தேடுதல் இருந்தது எப்படியோ ஓடி ஒரு நல்ல புத்தி கொண்டு போய் சேர்த்துருச்சு ஏன்னா ரிஷிகேஷ் போனப்போ ஒரு அரிதான ஒரு குருநாதர் நினைச்சேன் அது எனக்கு சொன்ன முதல் பேச்சு பேச்சுன்னு சாதாரண மக்கள் பாஷையில் அல்லது அவர் பாஷையிலே அது ஒரு பேச்சு தான் ஆனால் என்னுடைய பேச்சு என்னுடைய கருத்தில் அது பெரிய உபதேசம் மிகப்பெரிய உபதேசம் அதனுடைய வேல்யூ எனக்கு அப்போ புரியல இப்போ திடீர்னு அது மிகப்பெரிய உபதேசம் அவர் சொன்னது என்ன தெரியுங்களா உமா உன் காலை முதல்ல குப்பை தொட்டி ஆக்கிக்காது இந்த ரிஷிகேஸில் கண்ணா பின்னான்னு பேசுவோம் கண்ணா பின்னா நிறைய மெத்தட்ஸ் ஆயிரக்கணக்கான துறவிகள் ஆயிரக்கணக்கான மார்க்கத்தில் போயிட்டு இருக்காங்க அதை அவருக்கு வச்சு சொல்றாரு நீங்கள் வெளியில் கேட்டை தாண்டினீங்கன்னா ஆளுக்கு ஒன்று சொல்லுவாங்க இதை செய்யணும் அதை செய்யணும் அது நல்லது காதை குப்பை தொட்டி ஆக்கிறதுக்கு அனுமதிக்காது நீ ஆக்கிக்காது அதுதான் அந்த அலர்ட் ஆயிடுச்சு ஏன்னா நான் கொஞ்ச நாள் சுத்திக்கிட்டு இருந்தேன் ரிலிகியஸில் வந்து கண்டவன் கண்டவங்களாம் அதை இதையும் சொல்லிட்டு இருந்தாங்க நான் ஒன்று அங்கே போய் நான் ஒன்று ஒன்றுக்குள்ளேயே போய் பார்த்தேன் அது அது கிட்டத்தட்ட இப்போ நம்ம மேட்டுப்பாளைய சைஸ் இருக்குன்னு வச்சுக்கலாம் அதுக்குள்ளே எல்லாரும் யாரும் போனாங்க இல்லை பெரும்பாலும் சன்னியாசிகளுக்காகவே ஒரு ஊர் அது ஆக்சுவலாக கொஞ்சம் சில நூறு வருஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் அந்த ஊர் கிடையாது சும்மா ஒரு டூரிஸ்ட் ஸ்பாட் மாதிரி வீடுகளே இல்லாமல் இருந்த இடம் காசியில் தான் ஞானிகள் அதிகமாக இருந்தது அந்த நாட்டில் முன்னாடி இருந்தாங்க அப்புறம் இப்போ காசியில் இந்த பிஸ்னஸ் சென்டர்லாம் அதிகமாகி அதிகமாகி இந்த டூரிஸ்ட் வர வேண்டியது டூரிஸ்ட்டுகளுக்காக ஜவுளி கடை அந்த கடை இதெல்லாம் வர வேண்டியது வந்து வந்து இப்போ பிஸ்னஸ் சிட்டி ஆகிடுச்சு அப்புறம் அதுக்காக மக்கள்லாம் குடி வர வேண்டியது அந்த பிஸ்னஸ்க்காக இப்போ ஞானிகளோட எண்ணிக்கை விட இவங்களோட எண்ணிக்கை அதிகமாக போய் மெஜாரிட்டி முடியாது நிலையில் குடியிருக்க முடியாத அளவுக்கு ஆகி இப்போ அவங்கெல்லாம் இங்கேருந்து ஷிஃப்ட் ஆயிடுச்சு இப்போ எல்லாம் ரிஷிகேஷ் போயிட்டாங்க இப்போ அவங்க ரிஷிகேஷில் கல்ச்சரில் யானை தான் பெரும்பாலும் தபஸ்வி அங்கே யாரும் மற்றவங்க அனுமதிக்கப்படுறாங்க வராங்க எல்லாரும் போகிறாங்க அப்போ அந்த ஞானிகள் அந்த தபஸ்விகள் அவங்கவுங்க வாழ்கிறதுக்காக ஆசிரமங்களை ஏற்படுத்திட்டு அவங்கவுங்களுடைய சிஸ்டத்தை ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க ஆயிரக்கணக்கான சிஸ்டம் ஆயிரக்கணக்கான துறவிகளுடைய ஆசிரமங்கள் ஆயிரக்கணக்கான ஆசிரமங்கள் கணபதி போனால் எப்படி மோட்டார் ஒர்க் ஷாப் எப்படி இருக்கு ஆமாம் கணபதி போனால் ஓட்டார ஒர்க் ஓட்டார மோட்டார் ஒர்க் சார் கணபதி அப்படின்னா அது மாதிரி தான் ஆசிரமம் அப்போது அந்த நபர்களுக்கு உதவக்கூடிய மளிகை கடை வரணும் ஜவுளி கடை வரணும் அப்படி வந்தது தான் அப்புறம் அந்த துறவிகளை பார்க்க வரத்துக்கு நிறைய டூரிஸ்ட் வந்துட்டு இருக்கிறாங்க அப்புறம் அவங்களுக்கு தேவையான அப்புறம் இப்போ வேணுமா ரிப்பன் வேணுமா அந்த சைக்கிள்ஸ் வேணுமா அதெல்லாம் வரணும் அப்புறம் இவங்க இந்த பிஸ்னஸ் பண்ணுறதுக்குள்ளவங்க குடியிருக்கணும் அந்த பிஸ்னஸ் பீப்புளினுடைய குடியிருப்பு வீடு இவ்வளோ தான் ரிஷிகேஸ் அந்த ஊர் சாது சன்னியாசிகளுக்காக ஒரு இங்கே வீடுகள் மாதிரி அந்த ஆசிரமங்கள் நீங்கள் போயிட்டே இருந்தீங்கன்னா ஆசிரமம் தான் பார்ப்பீங்க வேறு விதமான ஆசிரமம் யார் வேணாலும் பார்க்க முடியும் யார் வேணாலும் போகலாம் நீங்கள் மட்டும் நேராக ஒரு ஆசிரமத்துக்குள்ளே போனால் அங்கே போய் நான் ஒரு மூணு நாள் தங்கணும்னு ஏதாவது ஒரு ஆசிரமத்தில் சொல்லலாம் தங்கிக்கிங்க இப்போல்லாம் ஃபார்மாலிட்டிக்காக அந்த ஒரு இதில் எழுதிப்பாங்க பேர் பணம் சும்மா ஒரு மினிமம் ஒரு நாளைக்கு முந்நூறுரூவா ஐம்பது ரூபா இரநூறு எல்லாம் டொனேஷன் கேட்கலாம் அந்த மாதிரி கொடுத்துருக்கோம் டொனேஷன் அவங்களாம் கேட்க மாட்டாங்க கேட்கறது டவுட்ஸ் கேட்கலாம் ஆ கேட்கலாம் ஆனால் அந்த டவுட்ஸ் கேட்கும்போது தான் அவங்க கேட்டால் சந்தோஷப்படுவாங்க கேட்டால் உடனே அங்கே உள்ள சாமி வந்து பிடிச்சிப்பாரு அவர் அவர் கையில் வச்சிருக்கிறது மாணிக்கம்னு அவர் நினச்சிட்டு இருக்காரு ஆனால் அது குப்பையாக இருக்கும் ஆனால் இதெல்லாம் தபஸ் இதெல்லாம் குப்பை வந்து நம்ம குப்பைங்கிறது நம்ம கண்ணோட்டத்தில் சாதாரண இல்லை சாதாரண மக்களுக்கு உண்மையிலேயே அது மாணிக்கம் தான் அதெல்லாம் கடைபிடிச்சா தப்பு கிடையாது நிச்சயமாக உயர்வு வரும் ஆனால் இந்த இந்த நிலைக்கு வந்த பிறகு பார்த்தா அது குப்பைங்க என் கணக்குல இருந்து அது குப்பை ஆனால் சாதாரண மக்கள் அது போகலாமான்னு கேட்டால் தயவு செஞ்சு போங்க அவர் சொல்றது அதை எடுத்துக்கலாமான்னு தயவு செஞ்சு எடுத்துக்கிங்க ஏன்னா அவங்க நிற்கிற நிலையிலிருந்து அது வந்து ரொம்ப உயர்வு எங்கேயோ ஒரு இடத்துக்கு உயருங்க அப்புறமேலே இங்கே வரலாம் இதெல்லாம் சொன்னது ஒரு சாமி வச்சுக்கிட்டு நீங்கள் போன சாமி போயிட்டு வரலாமா போயிட்டு வரலாம் கேன்சல் நீங்கள் போன சாமிஜி பேர் நீங்களே கூட போயிட்டு வரலாம் யாராவது துணை இருந்தால் நம்மளே கூட சேர்ந்து போகலாம் இப்போ ஒரு மாதிரி நாலஞ்சு பேர் சேர்ந்து நம்ம இப்போ படித்த ஒரு பேர்லாம் வேண்டாம் பேர் ஞானானந்த பாரதி பரிவிலாஜர் ஞானானந்த சரஸ்வதி சரஸ்வதி என்ன சொன்னீங்க எல்லாரும் சேர்ந்து அவங்களோட சேர்ந்து ஒரு விசிட்டு காந்திஜி சொன்னாங்க அதோட சந்தோஷம் எங்களுக்கு ஒரு அது அப்படி ஒரு சின்ன டவுனாக இடம் இருக்குது நம்ம நாட்டில் அப்படின்னு தெரிஞ்சுக்காம ரிஷிகேஷ் தெரிஞ்சுக்கணும் கட்டாயம் எல்லாரும் தெரிஞ்சுக்கணும் கட்டாயம் எல்லாரும் தன்னுடைய குழந்தைகள் ஒரு இடம் அறிந்து கொண்டு வரணும் வயசான பின்னால் போய் நம்மளுடைய அது அந்த என்வரான்மெண்ட் ஒத்துக்கான்னு தெரியல இப்போ கொஞ்சம் பார்த்தீங்கன்னா அதே பெரிய சந்தோஷம் நான் இதெல்லாம் கேட்கலாம் தான் அதாவது கேட்டால் கோச்சிட்டீங்களோ சங்கடமாக தான் எனக்கு கேட்காமே இல்லை எல்லாம் வரும் எஜுகேஷன் முடிச்சுட்டு நம்ம வாய்ப்புகள் இருக்கும்போது ஒரு நாள் அது வந்து இப்படி ஆயிரக்கணக்கான சிஸ்டம் ஒரு ஒரு சிஸ்டமும் ஒன்று ஒன்று போதிச்சிருக்கோம் அவங்கவுங்களுக்கும் பத்து சீடர்கள் கிடைக்கிறாங்க உட்கார வச்சுட்டு அதை சொல்லி கொடுத்துருக்காங்க அவங்கவுங்களுக்கு கடைபிடிக்கிறாங்கன்னா ஒரு சன்னியாசிகளுடைய உலகம் நீங்கள் போன இடத்துல தமிழா இங்கிலீஷ் அங்கே பொதுவாக ஹிந்தி தான் ஹிந்தி தான் எனக்கு சொல்லி கொடுத்தவருக்கு இங்கிலீஷில் சொல்லி கொடுத்துருக்கீங்க எனக்கு ஹிந்தி தெரியாது அவருக்கு ஹிந்தி தெரியும் ஆனால் இங்கிலீஷில் சொல்லி தர முடியும் ஆனால் நல்லா இங்கிலீஷில் சொல்லி அப்படி ரொம்ப அழகான ஒரு ஊர் அழகுன்னா என்னென்னா பார்க்குறதுக்குலாம் அழகு கிடையாது மனசு மனசு மனசுக்கு நிம்மதியாக இருக்கும் எல்லா சாது சன்னியாசிகளுக்கும் சுதந்திரம் உண்டாங்க இங்கே மாதிரிலாம் அற்பத்தன் இங்கே இந்த ஊரெல்லாம் அவங்க திரும்பி கூட பார்க்க மாட்டாங்க நான் ஆன்மீக புத்தகம் படிச்சிருக்கேன்னு நான் எதையா சொன்னேன்னா அவங்கெல்லாம் உடனே காலங்க கழுவிட்டு வருவாங்க நிஜமாக கழுவ மாட்டாங்க சொல்கிறேன் அப்படிதான் அவங்களுடைய பார்வை இங்கே இருக்கிறவங்களுடைய பேர் நம்ம ஆன்மீகத்தில் இங்கே பிரபலமாக இருக்கிறவங்க பேர்லாம் சொன்னால் அவங்களெல்லாம் லிஸ்ட்லேயே வச்சுக்க மாட்டாங்க சிரிப்பாங்க உள்ளுக்குள்ளே சிரிச்சுப்பாங்க அதனால் அவங்க கணக்கில் இதெல்லாம் அவங்க இது கிடையாது ஆன்மீகம்னே அவங்க கணக்கில் கிடையாது அவங்க லெவலில் விட்டு கீழே வரணும் மிகப்பெரிய தப்பஸில் இருக்கிறாங்க எல்லாருமே தீட்சை பண்ணுவாங்க அது பர்டிகுலர் பர்டிகுலர் மெத்தடாலஜியில் இருக்கிறாங்க அதில் விட மாட்டாங்க அதில் உள்ள பெனிஃபிட்டை பார்த்தோம் வேறு வேறு மெத்தட் அதெல்லாம் சுற்றி வந்து கடைசியாக ஞானத்தை கொண்டு வந்து சேர்த்து சில பேர் இருக்காங்க நேரடியாக ஞானத்தை புதிக்கிறவங்க ரொம்ப இந்த ஆயிரக்கணக்கான பேர் உள்ள கூட்டத்தில் எங்கேயா ஒருத்தர் ஒருத்தர் இருப்பாங்க கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டம் ரொம்ப கஷ்டம் ஸோ அப்படி ஒரு குருஜி கடைசியாக நானும் சுற்றி அடித்து வந்தேங்கிறதெல்லாம் அவர்கிட்ட சொன்னேன் நான் எங்கெங்கெல்லாம் போனேன் அப்புறம் அவர் ஒரு நாள் அடுத்து கொஞ்ச நாள் பேச்சு சொல்கிறார் அவங்க வந்து எல்லோரும் இருப்பாங்க உன் காதை குப்பை தொட்டி ஆக்கிக்காரு அப்படின்னு அப்புறம் தான் இதை எனக்கு யாரும் சொன்னது சொன்னது நான் அலர்ட் ஆகிட்டேன் அதுக்கப்புறம் அந்த பழைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அவரை பார்க்க போகலாம் இவரை பார்க்க போகலாம்பாங்க ஒரு ஆஃபர் இருந்துச்சு நான் உங்களை இதுக்கு அழைச்சிட்டு போயிட்டு வரேன்ட்டு கைடாக வந்து யாரோ கூப்பிட்டாங்க எங்கே இந்த சத்துர்தாம் யாத்திரை போகிறேன் அப்போ த தமிழ்நாட்டிலேருந்து டூர் வந்துருந்தவங்க ஒரு ஹெல்ப்பாக கூப்பிட்டாங்க நீங்களும் வந்தால் நல்லாயிருக்கும் நீங்கள் இங்கே ஏதோ கொஞ்சம் கொஞ்சம் ஹிந்தி பேசுகிறீங்க எங்களுக்கு ஹிந்தி தெரியாது வாங்கலாம் பார்த்து விடலாம் உங்கள் செலவெல்லாம் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னாங்க நான் அது வரைக்கும் போயிருக்கேன் நானும் அதுக்கு முன்னாடி ஒரு தடவை வைஷ்ணவி தேவி கோயிலுக்கு இது போல் யாரோ ஒரு டூரிஸ்ட் கூப்பிட்டாருங்கிறதுனால போயிட்டு வந்துட்டேன் அந்த குருஜிட்ட சொல்லிவிட்டு லீவ் வாங்கிட்டு தான் போனேன் போயிட்டு வரேன் ஒரு வாரம் பர்மிஷன் கொடுத்து போயிட்டு அடுத்த தடவை ஒரு பேட்ச் கூப்பிட்டாங்க சாதுர்தாம் யாத்திரை திரும்ப போய் கேட்டால் அவர்கிட்ட இது போல் இந்த யாத்திரைக்கு போயிட்டு வரலாம் உடனே பார்த்தாரு இது இதெல்லாம் நீ மாட்டினா இதெல்லாம் பிசாசு மாதிரி பிடிச்சி மக்கள் விட மாட்டாங்க நீ கூப்பிட்டுக்கிட்டே இருப்பாங்க ஆஃபர் வந்துட்டு தான் இருக்கும் நீ முடிவு கோவில்களை சுற்றுறது முக்கியமாக படம் அவர் போகாதன்னு சொல்லலை அவர் தான் எனக்கு பாடம் நடத்துறாரு ஆனால் அவர் சொந்த ஒரே நீ முடிவு பண்ணு அன்னையிலேருந்து இன்றைய வரைக்கும் நான் போகல நான் அங்கே தான் என்னவே தவிர இப்போ நினைச்சாலே எனக்கு அந்த வரி பக்குன்னு வருது எனக்கும் அது போகலாம் இந்த ரிஷிகேஷ் போகலாம் கோவில்களுக்கும் போகலாம் அந்த கோவில்கள் இந்த கண்ணோட்டத்தை காட்ட முடியும் எஜுகேஷன் தான் போகலாம் ஆனால் சுற்றி பார்க்குற மாதிரி அப்போ அவங்க காட்டுறது சுற்றி பார்க்குறது ஆனால் நான் ஒரு நிலை வந்தாச்சு இப்போ பலன் படித்தாச்சு இப்போ இது தப்பு கிடையாது அதுக்கப்புறம் பலன் தப்பு கிடையாது ஆனால் நான் இன்னைக்கு அந்த பலன்களுக்காக நான் போயிருந்தேன்னா அந்த டைவர்ஷனில் போயிருந்தேன்னா அதுக்கப்புறம் நான் ஒரு பக்கம் போயிட்டு அவர் ஒரு பக்கம் போயிட்டேன் டீச்சிங் கிடைக்கல இப்போ உதாரணமாக நான் ஒரு வருஷம் அவர்கிட்ட படித்தேன் அப்படின்னா அது நிச்சயமாக இந்த மாதிரி சுத்தர பழக்கம் வந்துருந்தா மூணு மாதம் தான் படிச்சிருக்கேன் இப்போ மீதி நாள் கல்வி கிடைக்காம இருக்குன்னா விதி வாய்ப்பு கிடைக்கும் போது பயன்படுத்திக்கணும் காட்டுக்குள்ள போதே தூற்றுக்குள்ள அவர் மனசில் அது தெளிவாக தெரிஞ்சிருக்குது அதனால தான் அந்த வரி சொன்னார் அவர் காரணத்தெல்லாம் நீங்க சொல்லலை ஆனால் இன்னைக்கு எனக்கு விதி பலத்தால் நானும் அவனும் பிரிய வேண்டிய நிலைமை வந்துச்சு அது வரும்னு அவருக்கும் தெரியாது எனக்கும் தெரியாது ஆனால் அவர் பல அனுபவம் இருக்கு நல்ல கல்வி கிடைக்கிறதுங்கிறது அறியுது அதுக்கடையில் டைவர்ஷன் வந்து நம்ம போனோம்னா அந்த நாள் குறையுது எவ்வளோ நாள் குறையுதோ அந்த அளவுக்கு நமக்கு தான் நஷ்டம் அன்னைக்கு நான் சுற்றி சுத்திக்கிட்டு படிச்சிருந்தேன்னா எவ்வளோ குறைஞ்சி போயிருக்கும் இன்னைக்கு எனக்கு இருக்கிற இந்த சப்ஜெக்ட்ல கிரீப் இருக்குன்னா அதுதான் ஒரு முக்கியமான காரணம் கிடைக்கும் அப்புறம் அவங்க சொன்னது அலர்ட் ஆகிட்டாங்க வேண்டாம் இவர் எவ்வளோ நாள் கிடைச்சாலும் இவர் ஒரு நாள் கூட வேஸ்ட் பண்ணுவார் அதனால் வகுப்பு அதுக்கப்புறம் ஒரு நாள் கூட என் தரப்புலேருந்து நான் லீவ் போகிறேன் அவரா உடம்பு சரியிலேருந்து ஏதாவது ஒரு ஒரு நாள் போட்டுருக்காரு என் தரப்புலேருந்து நான் மட்டும் லீவ் கேட்டேன் அப்போ இப்போ படித்தது நல்லா தான் போச்சு அதனால் அப்படி வந்து பிரயோஜனம் இருக்குன்னா பிடிக்கணும் ஒரு பேச்சில் பிரயோஜனம் இல்லைன்னா விடணும் நம்மளும் பேசக்கூடாது பேச்சுங்கிறது வாக்குங்கிறது ரெண்டையும் எடுத்துக்கூடாது ஒன்று வார்த்தைகளை வெளியிடுதல் இன்னொன்று வார்த்தைகளை பெறுதல் பேசுதல் ப்ளஸ் கேட்டல் ரெண்டுமே வாக்கு அப்படின்ட்டு இந்த வாக்கு விரைமாக போகிறது பிரயோஜனம் உள்ள விதத்தில் தான் ஈடுபடுத்தப்பட வேண்டும் கற்றுக் கொடுத்தாங்க உங்களுக்கு கற்றுக் கொடுத்தது வந்து அந்த பேஸுன்றது பகவத்கீதையில் இருந்தால் ஆரம்பித்து வேற ಉಪನಿಷತ್ ಆಲೋಚನೆ ಈಶಾವಾಸ್ಯ ಉಪನಿಷತ್ ಆಲೋಚನೆ இதுக்கு மேலே இதுக்கு மேலே இன்னும் ஆமாம் அப்படி அதுதான் மேலும் பகவத்கீதை நடத்தினார் எனக்கு ஃபஸ்ட்டு பகவத்கீதை அவர் தான் நடத்தினார் அவர் தான் பகவத்கீதை தான் உபநிஷத்து நடத்தினார் அவர் தான் ஃபஸ்ட்டு கிராமர் இந்த பாராயணம்லாம் எனக்கு அப்போ வராது அவர் தான் முதல்ல சொல்லி கொடுத்தாரு எப்படி படிக்கிறது நானும் தப்பு தப்பாக படிப்பேன் எனக்கு சொல்லி ಉಪನಿಷತ್ ಅಂತ அது ಬೇರೆ ಉಪನಿಷತ್ ಉಪನಿಷತ್ உபனிஷத் உபனிஷத் அதெல்லாம் வேதத்தில் இருக்குது வேதாந்தம்னு சொல்கிறது அது பற்றி ஓகே என்ன வாய்ப்பு கிடைச்சா அப்படி போவோம் போயிட்டு வருவோம் வாய்ப்பு கிடைச்சா இதெல்லாம் பார்ப்போம் உபனிஷம் பார்ப்போம் டூர் போகும்போது நிறைய பிளேஸ் பண்ணுறேன் கோயிலுக்கு போகும்போது அது நம்ம ஆர்கனைஸ் பண்ணலாம் ஒரு டார்கெட் வச்சு ஒரு வருஷம் கழிச்சு போகிறோம் அப்புறமா அதுக்கான ஃபண்ட் ரெடி பண்ணி கொடுக்கணும் ஒரு செலவு ஒரு ஒன் லேக் ட்ரெயின்லாம் பெரிய செலவு கிடையாது ஒன் லேக்லாம் வராது ஏன்னா அங்கே உங்களுக்கு செலவு ரொம்ப கம்மி ரிஷிகேஷில் இந்த இங்கே ஒரு லாட்ஜெலாம் தந்தாக்க கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு ஒரு ஐநூறுரூவா ஆயிரம் ரூபா செலவு அங்கே அப்படிலாம் கிடையாது சிம்பிளாக இருக்க ரூம்னு பெருசாலாம் கேட்க மாட்டாங்க எல்லாம் எல்லாம் ஸ்பான்சரில் நன்கொடையில் தான் நடக்கிறாங்க எல்லாம் டொனேஷனில் நடக்கிறாங்க பசங்க பணம் இருக்கிறவங்க நிறைய கொடுக்குறாங்க பணம் இல்லாதவங்க கொஞ்சமாக கொடுக்குறாங்க பிரம்மச்சாரி சாது சன்னியாசி இப்போ நான் போனோம்னா எனக்கு பணம் கேட்க மாட்டாங்க எதிர்பார்ப்பும் வைக்க மாட்டாங்க ஆனால் கொடுத்தா இருக்க போல கொடுக்குறாருன்னு வாங்கி தவிர கொடுக்கணும்னு எதிர்பார்க்க மாட்டாங்க கிரகஸ்தர்கள் போனால் ஒரு மினிமம் ஒரு இது கொடுத்தா நல்லா நினைப்பாங்க ஒரு நாளைக்கு அன்னைக்கு வந்து நூறுரூவா இருந்தது இப்போ வந்து அதிக மூலம் சாதாரணமான ஒரு சிம்பிளான ஒரு இலவசம் அப்படியே கொடுக்க முடியலன்னு குறைச்சி கொடுத்தாலும் குறைச்சிக்க மாட்டாங்க அப்படி பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ஒரு அஞ்சு நாள் தங்குறீங்கன்னாக்கா ஐந்து இருபத்தஞ்சி ரெண்டாயிரத்தி ஐநூறுரூவா இல்லை ரெண்டாயிரம் ரூபா அல்லது ஆயிரம் ரூபா தான் கொடுக்குற மாதிரி இருக்கலாம் ஸோ ஆளுக்கு இருபத்தஞ்சாயிரம் ரூபா ஆ அது மாதிரி அப்புறம் போக்குவரத்து செலவு தான் போகிறதுக்கு ஒரு ஆயிரம் ரூபா இருக்கும் வரத்துக்கு ஒரு ஆயிரம் ரூபா ரெண்டாயிரம் ரூபா ட்ரெயின் தான் சும்மா தான் நாலஞ்சு பேர் போகலாம் ஆமாம் ஸோ போகிறதுக்கு வரத்துக்கு ஆயிரம் ஆயிரம் ரெண்டாயிரம் ரூபா ஆகலாம் ஒரு ஆளுக்கு அங்கே போனால் தங்குறதுக்கு ஒரு ரெண்டாயிரம் நாலாயிரம் ஆச்சு அப்புறம் சாப்பாட்டு செலவு ஒரு நாளைக்கு ஆசிரமத்திலே சாப்பிட்டோம்னா செலவு ரொம்ப கம்மி தான் ஆளுக்கு அதுக்கு அந்த பணத்துலேயே அது போதும் அந்த ஆசிரமத்து சாப்பாடு கொஞ்சம் சிம்பிளாக இருக்கும் நமக்கு பரவாயில்ல அது அப்புறம் ஹோட்டலில் சாப்பாடுனாக்க நமக்கு பிடிக்கும் அந்த சாப்பாடு நல்லா இருக்காது ஸோ ஆசிரமத்துலேயே சாப்பிட்டா செலவு கிடையாது வேறு ஏதாவது பொருள் வாங்கினா தான் கிடையாது தான் ரிப்பல் குண்டூசி இப்படி நமக்கு எல்லாம் பிடிச்சிருந்து மார்க்கெட்டில் பார்த்து வாங்கினாங்க தவிர வேறு ஒன்றும் கிடையாது அப்புறம் எதனால் சாது சன்னியாசியை பார்த்தா நம்ம கொடுக்கணும்னு தோணும் ஒரு நூறு ஐம்பது யாராவது கொடுத்தோம்னா அந்த மாதிரி செலவுக்கு ஒரு ஆயிரம் ரூபாய் ரெண்டாயிரம் தங்கியிருந்த இடத்துக்கு ஒரு வேலை நன்றி நன்றி நினச்சோட ஏதாவது கொடுக்கணும்னு நினச்சோம்னா ஒரு ஆயிரம் ரூபா அப்போ ஒரு ஆள் பார்த்தா ஒரு பத்தாயிரம் ரூபா ஆகலாம் சாதாரணமாக ஒரு பத்தாயிரம் ரூபா இருந்தால் போயிட்டு சிம்பிளான ஒரு இல்லை இன்னும் ஒரு ஆறு பேர் போனால் நல்லா இருக்கும் இல்லை அஞ்சு பேர் அஞ்சு போனால் நல்லா இருக்கும் இல்லைங்க ஆறு பேருன்றது வந்து நம்ம ஸ்டூடெண்ட்டுலாம் போகிறது தான் ஃபேமிலி அது ஒரு மாதிரியான அது வேற டைப்ல போகும் அது டூர் கிடையாது இது நம்ம எஜுகேஷன் அவன் படிச்சது கன்ஃபார்ம் பண்ணிக்கிறேன் நம்ம கொஞ்சம் போய் நல்ல காட்சியை பார்த்துட்டு வரது நல்லது சில இருக்கிறாங்க ஒரு உலகம் இருக்குது நமக்கு அப்படிங்கிறது இப்போ தெரிஞ்சு வச்சிட்டோம்னா நாளைக்கு நான் உங்களுடைய சவுகா இருக்கும்போது ஒரு பேஷன் யோசனை பண்ணியிருந்தோம் போயிட்டு வரலாம்ட்டு அது என்னென்னா அதுக்கு இஷ்யூஸ் ஆகிடுச்சு முயற்சி பண்ணுவோம் நாலஞ்சு பேர் ஏற்கனவே திட்டத்தில் இருக்குது இப்போ திரும்ப முயற்சி விட்டாச்சு என்ன முடியாது இப்போ நீங்கள் பேச்சு எடுக்கிறதுனால திரும்ப யோசிக்கலாம் ஒரு சமயத்தில் அப்படி சத்தியம் புரியாது ஹிதம் புரியாது பிரியம் புரியாது இதெல்லாம் நமக்கு தெரிஞ்சிருக்கணும் நம்மளும் வந்து இதை கடைபிடிக்கணும் இதை இல்லாதவங்கள்ட்ட நம்ம போய் மாட்டிக்கவும் கூடாது ஜாக்கிரதையாக இருக்கணும் இப்போ பிஸ்னஸ் டீலிங்காக வெளி உலகத்தில் பேச வேண்டியது பழக வேண்டும் இந்த டாபிக் நம்ம வந்து பழைய தேர்ட் லெவல் இப்போ புதுசாக சிஸ்டத்தில் அதிகமாக ஃபோர்த்து ஃபிஃப்த் லெவல் இருக்குன்னு நினைக்கிறேன் பஞ்சமர்கள்ங்கிற வார்த்தையை நம்ம பயன்படுத்திருக்கோம் ஸோ பிஸ்னஸ் டீலுக்காக பேச வேண்டும் அப்போ பேச்ச அந்த அளவு பார்க்கணும் அதான் அதோடு வச்சுக்கணும் அவ்வளோதான் மெயின் கோலுக்கு அதெல்லாம் கொண்டு வந்து இந்த விருத்தத்தை யார் கடைபிடிக்கலையோ அவங்களோட பேச்செல்லாம் கேட்டோம்னா நம்ம மாட்டிப்போம் பிஸ்னஸ் தான் பிஸ்னஸ் அவ்வளோதான் அந்த அளவோடு நிறுத்திட்டு விவகாரத்தை நிறுத்திட்டு நம்மளால அவருக்கு உதவி ஆகணும்னா ஓகே அவரால் நமக்கு ஒரு உதவியாக இருக்குது நம்ம வண்டி பங்க்சர் ஆகிடுச்சு அவருக்கு ஹெல்ப் பண்ணுறது ஓகே அதோட அவ்வளோ அவ்வளோதான் ரொம்ப நம்ம சாத்திய சாதனங்களை தடுமாற வைக்கிற அளவுக்கு அந்த ஃப்ரெண்ட்ஷிப் போகிறதோ அந்த கருத்துக்களை எடுத்துக்கிறதோ வாழ்க்கையை நம்ம வாழ்க்கையை வந்து திறந்த பக்கத்துட்டியாக இருக்கிறதோ அப்புறம் அவங்க எல்லாம் கொண்டு வந்து நம்ம வாழ்க்கையை நம்ம கால பக்கத்துட்டியாகுமா நம்ம வாழ்க்கையே பக்கத்துட்டியாகுமா நம்மளே சின்ன பண்ணிருக்கோம் அப்புறம் இஷ்யூ இல்லாதவரெல்லாம் அவங்க வாழ்க்கையில் இஷ்யூ நினைச்சிட்டு இருக்காங்க எதெல்லாம் முக்கிய பிரச்சனை இல்லையோ அதெல்லாம் முக்கிய பிரச்சனை அவங்களுக்கு எதெல்லாம் சாத்தியத்துக்கான நல்ல சாதனமோ அதெல்லாம் அவங்க குப்பை தொட்டியில் போட்டிருக்காங்க இப்போ நாம் அவர்கிட்ட பேசணும்னு என்ன பார்ப்போம்னா நம்ம வாழ்க்கையே அப்படி ஆகிவிடும் இஷ்யூ இல்லாததெல்லாம் பெரிய விஷயமா இருக்கும் அப்புறம் இருக்கும் ஜெஃபர் ஹெல்ப் பா தான் அது எதுக்கு அந்த ஹெல்ப்னு தெரியாது அப்புறம் நம்மளுக்கு கொண்டு எனக்கு பெரிய சிக்கலை மாட்டிட்டேன் நீ வந்து ஹெல்ப் பண்ணுவோம் அப்புறம் அதுக்கு அந்த சிக்கல்லேருந்து ஹெல்ப் பண்ணால் இன்னொன்று தேவையில்லாத சிக்கலில் போய் மாட்டுவோம் அப்புறம் திரும்ப நம்ம அதுக்கு போய் இப்படியே வாழ்க்கை டைவர் டைப் ஏன்னா அவங்கெல்லாம் சாத்தியமும் கிடையாது சாதனமும் கிடையாது சும்மா எதேச்சியாக வாழ்ந்துட்டு என்ன கருத்து காரணம் இல்லாமல் வாழ்ந்துட்டு இருக்காங்க அவங்களோட நீங்கள் இணைய இணைய இணைஞ்சாச்சுன்னா ஃப்ரெண்ட்ஷிப்பை டெவலப் பண்ணியாச்சுன்னா நீங்கள் விளங்க முடியும் மாட்டிப்பீங்க அப்புறம் அவங்க பேசுகிறதெல்லாம் கேட்டு அதுவும் அப்புறம் அந்த பேச்சு உங்களுக்கு ஆரம்பத்தில் தெரியும் ஸ்ட்ராங்காக இருப்பீங்க ஓ அன்றைக்கே குருஜி சொன்னார் இதெல்லாம் முடியாது நீங்கள் எடுத்துக்க மாட்டீங்க ஆனால் கேட்க கேட்க என்ன அந்த தலையை போய் உட்காந்துக்கும் அது லோடு சேர சேர என்ன அது ஒரு வேலை பண்ணும் உங்களுக்கு பிடிக்காம இருந்தால் கூட அது ஒரு வேலை பண்ணிட்டு தான் விடும் உங்களுக்கு இதெல்லாம் அனாவசிய தொல்லையாக வளர்க்கணும் அதனால எந்த அளவுக்கு இதெல்லாம் காதில் வாங்காமல் இருக்க முடியுது அந்த அளவுக்கு சேஃப் அப்படியே உதவி அதெல்லாம் அதெல்லாம் பார்க்க கூட கூடாது அதாவது இப்படி இப்படி இப்படி அனாவசியமானதை பார்க்காது இது இவங்க விளக்கம் என்னன்னா கெட்டதை பார்க்காது கெட்டதை கேட்காது கெட்டது நல்லதுங்கிறதே பேச்சு இல்லைங்க சார் அனாவசியமானதை பார்க்காது இவங்க எது கெட்டதுன்னு சொல்கிறாங்களோ நான் அதை பார்க்குறேன் நான் அதை கேட்குறேன் நான் அதை பேசுகிறேன் என் வாழ்க்கையில் ஏன்னா நான் அதை சாதனமாக ஆக்கி கொள்கிறேன் அதனால அவசியமானதா அவசியம் இல்லாததாங்கிறது தான் பேச்சு உண்மையை சொல்ல போனால் அவசியமானதெல்லாம் நல்லது அவசியம் இல்லாததான் கெட்டது ஆனால் இன்னைக்கு அவங்க சொல்கிற நல்லது கெட்டதுங்கிறது விளக்கம் வேறு எங்கள் கருத்தில் நல்லது கெட்டதுங்கிறது விளக்கம் வேறு அதனால் அதை விட்டுருவோம் இப்போ அவசியம் அவசியம் இல்லாததுங்கிறது ரெண்டு பேருக்கும் சரியான வார்த்தை அவசியமானதுன்னா அது தேவையானதான் எடுத்துக்கணும் அவசியம் இல்லாதது அவசியமானதை பார் அவசியம் இல்லாததை ஈவன் பார்க்காது அவசியம் இல்லை அவசியம் இல்லாத பிரச்சனை கேட்கறது அவசியம் இல்லாத பேச்சு பேச நான் வெளியில சாதாரணமாக எங்கேயும் இல்லை எப்பயாவது வாக்கிங் போனால் கூட யாருமே இல்லாத ரோட்டில் தான் போகும் ஏன் எதுக்கு அனாவசியமே இவன் மூஞ்சியை பார்த்துக்கிட்டு நீ பாப்பீங்க நான் இந்த பாத்திரத்தை நான் சாப்பிட்ட பாத்திரம்லாம் இங்க வச்சுடுறேன் நான் பல நேரம் பொதுவாக ஏன் எனக்கு கோச்சிங்க அதான் ஏன்னா உங்கள் வீடாக இருக்கிறதுனால நான் அனாவசியமே யாரையும் பார்த்துருக்கேன் ஏன் நம்ம போய் அவங்கள பார்த்துக்கிட்டு அவங்க நம்மளை பற்றி நினைக்கணும் இவர் அவரால் நடக்கிறாரு இது தயானந்த சரஸ்வதி பண்ண கருத்து அவர் வந்து அவர் யாரையும் பார்க்கறதுல மட்டும் இல்லை அவர் யாரும் அவர் யார் கண்ணையும் அவர் போகிறதே அவர் விரும்புறது அவர் பேச்ச மற்றவங்க கேட்கறதே அவர் விரும்புறது மாணவர்கள்னு வந்தால் அவங்க பார்க்கட்டும் மாணவர்கள்னு வந்தால் அவங்க என் பேச்சை கேட்கட்டும் சாதாரண உலகம் எதுக்கு என்ன பார்க்கணும் எதுக்கு என்ன கேட்கணும் வேண்டாம் அவனுக்கு நான் தொல்லை பண்ண விரும்புகிறேன் அவன் என்னை பற்றி சிந்திக்கணும் அவன் என் கருத்தை பற்றி சிந்திக்க தேவையில்லாத அவன் ஏன் என்னை பார்க்கணும் ஒரு காவி விடுத்துக்கிறார் காடி வச்சுக்கிறார் எதுக்கு சிந்திக்கணும் சிந்திக்க வேண்டாம் நான் அடுத்தவங்களுக்கு சுமையாக விரும்பலங்கிறார் அவர் கரெக்ட் இது உண்மை அவர் அந்த விரதத்தை கடைபிடிக்கிறார் அவர் டிக்கெட் புக் பண்ணும்பொழுதே அப்படி தான் சீட்டு பார்த்து புக் பண்ணுறாரு அவர் எனக்கு அதுக்கப்புறம் அவர் சொன்னார் அவர் தான் சொல்லி தான் தெரியும் நான் டிக்கெட் புக் பண்ணும்பொழுதே கடைசி சீட்டை தான் நான் விரும்புகிறேன் ஏன்னா யாரும் பார்க்கக்கூடாது நான் பாட்டுக்கு போயா மாதிரியே உட்காந்துச்சா முடிஞ்சு போயிடுச்சு கூடுமான வரைக்கும் என்னை யாரும் பார்க்க வேண்டாம்னு நினைக்கிறேன் அதனால தான் நான் போய் இறங்கணும்னாக்க என்னை யாராவது சீக்கிரம் அழைச்சிட்டு போயிடுங்க என்னை வெயிட் பண்ண நினைக்கிறேன் ஏன்னா வெயிட் பண்ணுறதுல எனக்கு கஷ்டம் இல்லை நான் வெயிட் பண்ணால் அந்த டைமில் பல பேர் என்னை பார்த்துட்டு பார்த்துட்டு போகிறாங்க எதுக்கு அவங்க என்னை பற்றி சிந்திக்கணும் சிந்திக்க வேண்டாம் அவங்க இருக்க அவங்களுக்கு மனசில் ஆயிரம் எழுத்து சிந்திக்கிறதுக்கு அவங்க அதை பற்றி சிந்திக்கிட்டு என்னை பற்றியே சிந்திச்சு நான் ஒதுங்கிறது கரெக்ட் அப்படி அவர் விரதத்தை கடைபிடிக்கிறார் தபஸ் வாழ்க்கையில் அப்போ அந்த மாதிரி இருக்கிற அளவுக்கு நமக்கு சேஃப் ஆனாலும் கூட அனாவசியமான விஷயங்கள் வரும் இப்போ அவரை பார்க்க போகிறதுக்கே எத்தனையோ குப்பை மனிதர்கள் போகிறாங்க நான் பார்க்குறேன் அவர் வந்தாச்சுன்னா அவாய்ட் பண்ணுறது வந்தாச்சுன்னா எவ்வளோ பேசணுமோ பேசுகிறாரு தானம் வர்றதை நம்ம வந்து தடுக்க வேண்டும் ஆனால் நம்மளா போய் அனாவசியம்லாம் மாட்டிக்கிட்டு வந்து இந்த வார்த்தைகளில் இவர்களுடைய தபஸ் இருக்கிறது பல தபஸ் இருக்கு ஆயிரக்கணக்கான தபஸ் இருக்கு இது வாக் தபஸ் வாக்கில் இருக்கும் தபஸ் வாக் தபஸ் Yeah. இந்த இருபதாம் ஸ்லோகம் எடுத்தீங்கன்னா இப்போ நம்ம பார்க்குறதுக்கு ஒரு நல்ல கனெக்ஷன் இருக்குது அது பாருங்கள் புத்தகத்தை பேசி முடிச்சுட்டு சுலோகத்தை பார்த்தா அந்த சுலோகம் கண்ணில் இருக்குது கரெக்டாக தான் ஃபிட்டிங் பொருள் பேசுனது ரொம்ப பொருத்தமான இடம் இப்போ பார்த்தீங்கன்னா காமைகி தைகி தைகி கிருத்தக் ஞானாகா அப்படின்னு இருக்கா இருபது ஸ்லோகத்தில் கிருத்தக் ஞானாகனா ஞானம் தடுமாறச் செய்யப்பட்டவர்கள் விலக்கி வேறு திசையில் திருப்பப்பட்டவர்கள் ஞானம் அபகரிக்கப்பட்டவர்கள் அப்படின்னு பார்த்துக்கணும் மதி மயக்கப்பட்டவர்கள் எதனால் காமைகி காமைகி காமங்களால் தைகி தைகி அந்தந்த காமங்களால் மதி தடுமாற செய்யப்பட்டவர்கள் வேறு திசையில் திருப்பி விடப்பட்டவர்கள் அந்த காமங்கிறது என்னன்னா ஆசை பலவிதமான கருத்து அப்ப என்ன பல பேர் என்னென்னத்தையும் சொல்றாங்க சார் இது ரொம்ப இந்த படிப்பு ரொம்ப நல்லது சார் அவன்கிட்ட அது ஏன் நல்லதுன்னு கேளு அந்த ஜாபில் போனால் நல்ல பணம் வரும் சார் இதை தவிர அது மேலே அவங்க தெரியும் இன்னொருத்தர் சொல்லுவாங்க இந்த கோர்ஸ் நல்ல கோர்ஸ் சார் நீங்கள் உலகத்தில் அப்படி தான் இது ரொம்ப நல்ல டிவி சார் எதுக்கு அந்த டிவி இந்த டிவிலேயே தான் நல்லா இருக்குது இல்லை சார் அந்த டிவி ஒரு பத்தாயிரம் ரூபா தான் எக்ஸ்ட்ரா போட்டு அருமையாக இருந்துச்சு அதனால காம்பை இந்த காம்பங்களை ஏற்றி விடுறது அவனும் அவனும் ஒன்று ஒன்று சொல்லி சொல்லி கேட்டு கேட்டு என்ன ஆகுது நம்ம தலை தடுமாறி விடுகிறது இதுதான் அப்பகிருத்த ஞானம் அனுபவித்த ஞானம் தடுமாற செய்யப்பட்ட இதே தான் இன்னொருத்தர் இடத்துல சொல்லியிருந்தார் நம்ம படிச்சுக்கிறோம் அப்பகிருத்த அப்படின்னு வார்த்தை அந்த அப்பகிருத்தங்கிறது இந்த கிருத்தங்கிறது ஒன்று அப்படி மதி தடுமாற செய்யப்பட்டவர்கள் இது என்ன வந்து இதெல்லாம் கேட்க கேட்க நம்ம அறிவு தடுமாறி அப்போ என்ன செய்யணும் கேட்காம இருக்கிறது எப்படின்னு பார்ப்போம் கேட்க கேட்க அது ஒரு தடுமாற்றம் வரும் அதனால தான் ஞானியா அஞ்ஞானியாங்கிறதுலாம் பிரச்சனை இல்லை ஞானிங்கிறவர் உண்மை தெரிஞ்சவர் ஆனால் இந்த கண்ணாபண்ண பேச்சுக்கள் அவரையும் தடுமாற வைக்கும் ஆனாலும் அவர் பேலன்ஸ் பண்ணுற டெக்னிக் இருக்கு கையில் டெக்னிக் இருக்கு சைக்கிள் ஓட்டுறவனும் சைக்கிள்னு கீழே விழுந்துட்டு தாங்க இருக்கான் சைக்கிள் ஓட்ட தெரிஞ்சவன் ஈவன் சர்க்கஸ் பைக்கில் சர்க்கஸ் காட்டுறவன் கூட ஒரு ஒரு நிமிஷமும் கீழே விழுந்துட்டு தான் இருக்கான் ஆனால் அவன் விழுறது குறைச்சல எல்லா பைக்குமே ஒரு ஒரு நொடியும் கொஞ்சமாவது இப்படி இப்படி தான் போகுது அவனுக்கு பேலன்ஸ் பண்ண தெரியுது பேலன்ஸ் பண்ண தெரியாத குழந்தை பழகிறவ கீழே விழா அவன் கீழே விழுறது வெளியில் தெரியுது சர்க்கஸ்காரர் கீழே விழுறது வெளியில் தெரியுது அவரும் பேலன்ஸ் பண்ணிட்டு தான் இருக்கிறார் பேலன்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறாருங்கிறப்பயே என்ன அர்த்தம் அவர் அவரும் ஒரு ஒரு நேரம் இப்படி இப்படி ஆகிட்டு இருக்கார் அவர் பேலன்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கார் அவருக்கும் புவியீர்ப்பு விசை ஒன்று தான் குழந்தை கீழே விழுந்த விழுந்தவனுக்கும் புவியீர்ப்பு விசை ஒன்று தான் ரெண்டு பேரையும் அது தள்ளிட்டு தான் இருக்கு அவர் வந்து அதில் ஞானி இப்போ அவர் ஹேண்டில் பண்ண தெரிஞ்சிருக்காரு இவன் அஞ்ஞானி ஹேண்டில் பண்ண தெரியல அதனால அவரை வந்து புவியீர்ப்பு விசை அட்டாக் பண்ணலை தாக்கலைன்னு நினச்சிக்கிட்டு தான் அந்த சர்க்கஸ்காரனும் அந்த பேலன்சிங்கிறத பண்ணிக்கிட்டு இருக்கிறான் அந்த இருக்கிறத ஒரு நொடி அவன் தவற விட்டானா கீழே முடியும் அவனு கீழே ஆனால் டெக்னிக் கையில் இருக்கு அந்த தைரியத்தில் அவன் சர்க்கஸ் காட்டுறான் அந்த டெக்னிக் கையில இருந்து சர்க்கஸ் காட்டுற நபர்கள் கூட கீழே விழுறாங்க கரெக்ட் இப்போ கூட சமீபத்தில் ஒரு சர்க்கஸ் பர்சன் கீழே விழுந்து இறந்து போயிடுச்சு உலகத்தில் மிகப்பெரிய சர்க்கஸ் பேர் ஏதோ ஒரு டெக்னிக் அவர் செஞ்சு பார்த்துருந்தாங்க ஒரு நாள் நியூஸ் பேப்பரில் பார்த்துருந்தோம் டீட்டெயிலாக படிக்கல ஒரு நாட்டில் ஒரு ஆள் மிகப்பெரிய சர்க்கஸ் வீரர் வந்து ஒரு சர்க்கஸ் எடுத்து செய்யும்போது கீழே விழுந்து இறந்து போயிட்டார் அப்போ அப்போ கீழே விழு இறந்ததுனாலேயே அவர் வந்து சர்க்கஸ் அஞ்ஞானி கிடையாது சர்க்கஸ் தெரியாதவர் கிடையாது உண்மையிலே சர்க்கஸில் எக்ஸ்பர்ட்டே எக்ஸ்பர்ட் தான் எக்ஸ்பர்ட்டுங்கிறதுனால அவர்கிட்ட புவியீர்ப்பு விசை வேலை செய்ய தெரியாதுன்னு நினச்சிக்கிறேன் வேலை செய்யாதுன்னு நினச்சிக்கிறேன் அது வேலை செஞ்சுக்கிட்டு அதனால அவருக்கும் கீழே விழுறதுக்கு என்றைக்குமே வாய்ப்பே கிடையாதுன்னு நினைச்சுக்காரு வாய்ப்பு இருக்கு அது கோடியில் ஒன்றா இருக்கலாம் ஆனால் வாய்ப்பு இருக்கு இதே தான் ஞானிக்கும் ஞானினா நம்ம ஏதோ பெரிய கொம்புன்னு நினைச்சுக்கலாம் அப்படிலாம் ஒன்றும் கிடையாது அவருக்கும் உலகத்தில் இருக்கிற எல்லா பிரச்சனையும் இருக்கு அவர் இந்த சர்க்கஸ் அவர் இந்த ஞானத்தை வச்சுக்கிட்டு நிற்கிறார் எவ்வளோ அவருக்கும் ஒரு நாள் முடியாமல் போகலாம் பல பேர் நினைக்கிறேன் முடியாமல் போகலாம் அப்படிலாம் கிடையாது அது என்னன்னா அந்த டெக்னிக்கை எடுத்து அடாப்ட் பண்ணும்பொழுது இந்த சர்க்கஸ்காரர் டெக்னிக்கை அடாப்ட் பண்ணிட்டு இருக்கிறார் ஒரு ஒரு நொடியும் அந்த டெக்னிக் அடாப்ட் பண்ணிட்டு இருக்காரு ஒரு நொடியில் பல நூறு டெக்னிக்கை அவர் ஹேண்டில் பண்ணுறார் பல நூறு டெக்னிக்கை ஹேண்டில் பண்ணும்பொழுது அலர்ட்டாக தான் இருக்கிறார் ஆனாலும் ஏதாவது ஒரு டெக்னிக் தெரியுது அந்த இடத்துல இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது முடியாமல் போகலாம் அவர் இம்ப்ளிமெண்ட் பண்ண முயற்சி எடுத்து ஏன்னா முயற்சி எடுக்கிற இந்த நூறையும் விடாமல் இன்னும் நூற்றி ஒன்றாவது டெக்னிக் அவர் கையாளும் அந்த கையாளும் பொழுது இங்கே வேற ஒரு டெக்னிக்கு அந்த நொடியில் இடம் கொடுக்க மாட்டேங்குது அப்போ என்ன ஒரு அவர் ஸ்லீப் ஆகுறாரு கீழே இது ஆகலாம் இது ஞானிகிட்டையும் ஆகலாம் இதெல்லாம் ஆக முடியாதுன்னு கிடையாது இவர் கீழே விழும்போது அடுத்த நாள் நியூஸ் பேப்பரில் வரலாம் ஆனால் அது அதனுடைய அர்த்தம் அவர் சர்க்கஸில் முட்டாள்னு அர்த்தம் கிடையாது சாதாரண மக்கள் உடனே நினைச்சுப்பாங்க ஐயய்ய இவர் இப்படிப்பட்டவரா அவர் அந்த திறமையை கையாள முடியாமல் ஒரு வேலை கீழே விழுந்திருக்கலாம் நீ அதை குறைவாக பார்த்தா உன்னுடைய வளர்ச்சி பாதிக்குது நாளைக்கு உனக்கு இதுலேருந்து ஒரு படிப்படி இருக்கிறத மிஸ் பண்ணுற அதை நீ குறையாக பார்த்தா கேவலமாக பார்த்தா எப்படி பார்க்கணுமோ அப்படி பார்த்தா எல்லாருமே இந்த சாதனைகளை கையாளுபவர்கள் அவங்க அவங்களோட நிலையில் இருக்குது அதில் ரொம்ப சொல்கிறோம் ஞானின்னு சொல்கிறத விட பெட்டர் வேர்டு என்னென்னா தபஸ்வி எல்லாருமே தபஸ்வி எல்லாருமே கையாண்டு கொண்டு நிற்க பழகி கொண்டிருப்பவர்கள் ஒரு குழந்தை நடவண்டியை வச்சுக்கிட்டு தூணை பிடிச்சி நிற்கிறதுக்கு முயற்சி பண்ணுறான் சர்க்கஸ்காரன் பைக்கில் நிற்கிறதுக்கு முயற்சி பண்ணுறான் ஓடிட்டு இருக்கிற பைக்கில் இந்த அந்த இதில் ஏறுறான் இந்த தொட்டியில் ஏறுறான் பெரிய தொட்டியில் ஆச்சரியமா அவனும் தொட்டியில் ஏறிட்டு கீழே விழாமல் இருக்கிறதுக்கு முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கான் ஒரு குழந்தை தூணை பிடிச்சிட்டு நிற்கிறதுக்கு முயற்சி எடுக்கிறதும் அவன் பைக்லேருந்து கீழே விழாமல் நிற்கிறதுக்கு எடுக்கிற முயற்சி முயற்சி ஒன்று தான் அவன் ஞானியும் அஞ்ஞானியும் அவன் தப்பஸ் அது அவனுடைய தப்பஸ் இது இவனுடைய தப்பஸ் எல்லாம் தப்பஸ் தான் அவன் கீழே விழுந்தான் அங்கேருந்து கேவலமாக பார்க்கறதுக்கு ஒன்றும் இல்லை சாதாரண மக்கள் கேவலமாக பார்க்கலாம் ஐயேன்னு ஆனால் சர்க்கஸ் தெரிஞ்சவனுக்கு தான் தெரியும் அவன் எவ்வளோ பெரிய சேலஞ்சை பண்ணியிருக்கான் அவன் கீழே விழுந்தா கூட அவனுடைய கிரேட்னஸ் என்னங்கிறது படம் சொல்லலாம் எனக்கு சர்க்கஸ் தெரியாது ஆனால் சர்க்கஸ் தெரிஞ்சவன் என்னுடைய பேச்சை பார்த்து சிரிச்சுக்கிட்டு இருப்பான் என்ன சார் அவர் எவ்வளோ கிரேட் எனக்கு தெரியும் அந்த இடத்துல அவர் அவர் பண்ணார்னா சாதாரண கிடையாது அவர் கீழே விழுந்தாலும் அவர் வைரம் வைரம் அவங்களுக்கு தெரியும் அப்போ இந்த ஞானிகளுக்கு தெரியும் ஒரு ஞானி விழு விழுந்தால் கூட அவர் எவ்வளவு கிரேட் அஞ்ஞானிகள் சிரிச்சுட்டு போவாங்க அதான் கிருத்தை இது மற்ற பேச்சுக்கள் நம்மளை வந்து தடுமாறு வைக்கும் இந்த மாதிரி பல பேர் பல இதை போட்டு குழப்பலாம் அது எப்போ நம்மளை குழப்பம் எவ்வளோ தூரம் நம்ம கேட்டிருக்கோமோ அந்த எல்லா ஞானியும் இன்னைக்கு ஞானம் ஞானம் அடைஞ்சிருக்கிறீங்க பிறந்ததுலேருந்து எவ்வளோ விஷயத்தை கேட்டுருக்காங்க இந்த ஊர் உலகம் எவ்வளோ குப்பையை கொட்டியிருக்கு அந்த குப்பையெல்லாம் அழியாது அந்த குப்பை இருக்கும் அதெல்லாம் ஹேண்டில் பண்ணி தான் அவங்க சாதனை வரைக்கும் வேற வழி கிடையாது இதெல்லாம் புரிஞ்சுக்கணும் இதெல்லாம் நான் வந்து உங்கள்கிட்ட பேசுகிறேன்னாக்க நீங்கள் புரிஞ்சுப்பீங்க அவர் தலையிலேயே எல்லாம் இருக்குங்க சார் ஞானின்னா இன்னைக்கு இந்த உடம்பு இங்க உட்காந்துட்டு பேசுதுன்னா நீங்கள் போட்ட சோறு மட்டும் இல்லை எங்கள் அம்மா அப்பாவும் சோறு போட்டுருக்காங்க கரெக்ட் அவங்க அன்னைக்கு போட்ட சோறு இன்னைக்கு நான் இருக்கேன் அன்னைக்கு அவங்க சோறு போடாமல் ஒரு மாதம் இருந்திருந்தா இன்னைக்கு பேசுறதுக்கு நான் இருந்தது கிடையாது கரெக்ட் யார் யாரும் போட்ட சோறு இந்த உடம்பு நிற்கும் நீங்கள் போட்ட சோறில் மட்டுமே அப்படி யார் யாரோ போட்ட வார்த்தை எனக்கு என்னுடைய குருஜி போட்ட சோற்றில் மட்டும் நான் இங்கே பண்ணல என்னுடைய குருஜி பேசுற பேச்சில் மட்டும் நான் பேசிட்டு இருக்கேன் இந்த உலகம் ஆணாவனை கத்து கொடுத்தது எனக்கு ஆணாவனை கற்றுக் கொடுத்ததுல ஞானியம் கிடையாது யார் யாரும் கற்றுருக்காங்க யார் யாரும் என்னத்தையும் சொல்லி கொடுத்துருக்காங்க எல்லாம் வந்து தலையில் உட்காந்துட்டு இருக்கு எல்லாத்தையும் ஒரு ஞானி சாகுற வரைக்கும் ஹேண்டில் பண்ணி தான் ஆகணும் வேற வழி கிடையாது ஆனால் ப்ரையாரிட்டி எங்கே அப்படிங்கிறது அட்லீஸ்ட் இனிமேல் நான் கேட்கறதை தவிர்க்கலாம் கரெக்ட் இனிமேல் பார்க்கறது தவிர்க்கலாம் மிஸ்டேக் நடந்தது சாகிற வரைக்கும் இருக்கிற மிஸ்டேக் அந்த மூட்டையை நான் தூக்கிட்டு தான் போய் ஆகணும் எங்கேயும் நான் என் வீட்டு மூட்டையை நான் வந்து குப்பையை உங்கள் வீட்டில் நான் கொட்ட முடியாது அட்லீஸ்ட் இனிமேல் நான் வெளியில் குப்பைகளை கொட்டுறதை குறைக்கலாம் இனிமேல் குப்பைகளை சம்பாதிக்கிறத குறைக்கலாம் முன்னாடி என்ன குப்பையை சம்பாதிச்சுட்டு இருந்தேன் குப்பையை நாங்களாம் ஒருத்தர் ஒருத்தர் குப்பையை ஒருத்தர் ஒருத்தர் வீட்டு குப்பையை அடுத்த வீட்டில் கொட்டிக்கிட்டு இருந்தோம் அவங்கவுங்களும் எங்கள் வீட்டில் கொட்டுவாங்க எங்கள் வீட்டு குப்பையை நாங்கள் அடுத்த வீட்டில் கொட்டுவோம் இதுக்கு பேர் தான் ஹெல்ப் பண்ணி பேர் இதுக்கு பேர் தான் தானம் தரும் இப்படி தான் இருக்குது சொசைட்டியில் ஆனால் இப்போ புரிஞ்சுக்கிட்ட பிறகு என்ன அடுத்தவங்க குப்பையை நானும் வாங்குறதில்ல நானே என் வீட்டு குப்பைன்னு தெரிஞ்ச பிறகு நான் உதவின்னு நினச்சிக்கிட்டு இந்த குப்பையில் இவ்வளோ நாளாக அடுத்த வீட்டில் கொட்டிக்கிட்டு இருந்தேன் இன்னும் நான் வீட்டை குப்பையாகணும்னு நினச்சி கொட்டலாம் அன்னைக்கு நான் உதவின்னு நினச்சிட்டு தான் கொட்டிக்கிட்டு இருந்தேன் ஆனால் இப்போ எனக்கு தெரிஞ்சிருச்சு இந்த குப்பைன்னு இப்போ இந்த குப்பையை நான் என்ன பண்ணுறது அடுத்த வீட்டில் கொட்டவும் விருப்பம் இல்லை ரோட்டில் கொட்டவும் விருப்பம் இல்லை எவனாவது அள்ளிக்கிட்டு போகணும் வேண்டாம் யார் வாழ்க்கையும் கெடுக்க வேண்டாம்னு முடிவு அது என்னோட இருக்கு கொளுத்திடலாமே கொளுத்துனாலும் குப்பை தானே எரிஞ்ச சம்பளம் குப்பை தான் அது இருக்கு என்ன பண்ணுறது கடலை கரைக்கலாமே ஆனால் கடல் தண்ணி ஏன் வினாக்கிட்டு எங்கே கொட்டினாலும் அடுத்தவங்களுக்கு டிஸ்டர்ப் அது என்னோட சாதனை வரைக்கும் என்னோட போட்டோம் ஆனாலும் நான் குப்பையை டீல் பண்ண வேண்டியவங்க இருக்குது கரெக்ட் குப்பையை டீல் பண்ணி தான் ஆகும் வேறு வழியில் இந்த கவனத்தை சொல்லியிருக்கேன் அதை டீல் பண்ணிட்டு நான் அடுத்தவங்கள்ட்ட கொடுக்குறது குப்பை இல்லாமல் பார்க்க வேண்டியது அப்படி இந்த காமம் இந்த பலவிதமான எண்ண தடுமாற்றங்கள் பலவிதமான தேவைகள் பலவிதமான உணர்ச்சிகள் பலவிதமான ஆசைகள் பலவிதமான விருப்பங்கள் வருகிறது அதனால் அஞ்ஞானிகள் இந்த மார்க்கத்துக்கு வராதவர்கள் அவங்களை என்ன பண்ணுது கிருத்தஜனாக அபகரிச்சிட்டு போயிடும் தடுமாற வச்சுருக்கேன் நமக்கு அப்படி ஆகாமல் பார்த்துக்கணும் நாம் ஸ்திரஜனாக ஸ்திரமாக இருக்க அப்படி அப்படி கிருத்தஜனாகனா தடுமாறி தடுமாறி வேற எங்கெங்கேயும் போகிறாங்க இல்லை ஞானின்னா ஒன்று புரிஞ்சுக்கணுங்க ஞானின்னா என்ன ஞானிங்கிறது பல நிலையில் இருக்குது இதெல்லாம் சொல்லும்போது யாருக்கும் சொல்லிட்டு வச்சுக்கூடாது இப்போ நீங்களே ஞானி அவங்க முடிஞ்சு இவ்வளோதான் உண்மை எல்லாமா இருக்கிற ஒரு கடவுள் நீயாக இருப்பதும் ஒரு கடவுள் இந்த உண்மை அறியப்பட வேண்டும் அதுக்கு அதுதான் சாத்தியம் அதுக்கான சாதனங்களை பிடிக்க வேண்டும்னு தெரிஞ்சாச்சுன்னா இவ்வளோ தெரிஞ்சாலே ஒருத்தர் ஞானி வேற ஒன்றும் கிடையாது உண்மையை சொல்ல போனால் நம்ம கிளாஸ் சிஸ்டத்தில் பார்த்தீங்கன்னா ரெண்டாவது நிலையை முடிச்சாச்சுன்னா ஒருத்தர் ஞானி போயிடுச்சு ஒன்றாவது நிலையில சாத்தியம் தெரிஞ்சிருந்து ரெண்டாவது நிலையில சாதனம் தெரிஞ்சிருந்து முடிஞ்சு போயிடுச்சு அதுக்கப்புறம் அவன்கிட்ட அவன் புத்திக்கு தான் அவன் உடைச்சிக்கணும் அவனா பிடிச்சிக்கிட்டா உண்டு அவனா பிடிச்சிக்கலன்னா விட்டுற வேண்டியதான் அப்புறம் அதுக்கு மேலே நம்ம சொல்ல முடியும் நம்மளை பொறுத்தவரை அவன் ஞானி அப்புறம் ஞானி எல்லாம் ஏன் எப்படி இருக்காங்கன்னா நான் கேட்குறேன் நீ ஏன் இப்படி இருக்க நீ சொல்லுப்பா நீ என்னை பொறுத்தவரை ஞானி இல்லை நாளை ஞானி இல்லை நான் சொல்கிறேன் நீ ஞானி உன்னால இருக்க முடியுதா அவ்வளோதான் பேச்சு முடியலல்ல அப்புறம் என்ன அப்புறம் ஞானத்தில் ஒருத்தர் ஒருத்தர் ஒரு ஒருத்தர் பத்து நிலை முன்னேறி இருக்காரு ஒருத்தர் தொண்ணூறு நிலை முன்னேறி இருக்காரு அப்புறம் உன்னால ஒரு உன்ட்ட ஒரு மிஸ்டேக் நடக்கலாம்னா அவர்கிட்டயும் ஒரு மிஸ்டேக் நடக்க முடியும் அவ்வளோதான் ஒன்று கூட குறைச்சிருக்கலாம் அவங்கவுங்களும் அவங்கவுங்க திறமைக்கு முன்னேறி வேண்டியதான் அதுக்கப்புறம் எல்லாம் தபஸில் இருக்கிறவங்க மார்க்கத்தில் இருக்கிறவங்க அதனால இங்கே ஒன்றும் குறை பேசுறது குறைச்சி பார்க்கறதுலாம் ஒன்றும் முடியாது எப்படியா அப்படிதான் அவங்க ஆனால் அதை விட்டு நீ நீ இப்போ மற்றவங்களோட பேச்செல்லாம் கேட்டு கேட்டு குழப்பிட்டு இருக்கிற கிருத்தஜானாக அவங்க அவங்க பேச்சை கேட்டு கேட்டு நீயும் அப்படி போயிடுவ எந்த அளவுக்கு உங்களால் தடுக்க முடியுதோ ப்ரொடெக்ட் பண்ணிடுவோம் அவ்வளோதான் எந்த அளவுக்கு முடியுது என்ன சொசைட்டியில் இப்போ நானும் கடைக்கு போக நானும் சார் கொஞ்சம் காய் கொடுங்க சார் கொடுங்க கிரேடு கொடுங்க சார் கொடுங்க பென்சில் கொடுங்க நானும் கேட்க வேண்டியிருக்கேன் எவ்வளோ கேட்கணும்னா அதோட விலைக்கு அவங்கவுங்களும் அந்த எல்லைகளை பார்த்து பராமரிச்சுக்க வேண்டியதுதான் அப்படி மூடக அயம் லோக்கக மூடமான இந்த லோக்கம் ந அபிஜானத்தி என்னை அறிவதில்லை அறியா எப்படி அறிவதில்லை இப்படி நான் தான் இங்கே எல்லாமாக இருக்கிறேன் நான் வாழப்பவன் என்று அறிவது இல்லை அறியாததான் ஆமாம் ஆமாம் நம்ம புது சுலோக ஆரம்பிச்சு மூடி முடிக்கலாம் நினச்சா பழசே ரிவிஷன் பண்ணி முடியல நிறைய இன்ஃபர்மேஷன் சொன்னீங்க பார்த்ததே இன்னும் தவிர மாட்டேங்கிறது இப்படி இந்த உலகம் மூட உலகம் அறியாமல் இப்படிலாம் அறியாமல் என்ன பண்ணுறாங்க குழப்பத்தில் இருக்கிறாங்க சரி அட்லீஸ்ட் ஒரு விஷயம் இருந்துருக்கலாம் முடிய வேண்டாம் போதும் நாளைக்கு இருபத்தி ஆறாவது சொல்ல நாளைக்கு பார்த்துக்கோங்க இருபத்தாறு ஏழில் நேற்று பார்த்தாச்சு இன்னைக்கு இருபத்தாறுலேயே நம்ம அஞ்சுலேயே இருபத்தஞ்சோம் சரி பார்த்துட்டு திரும்ப நாளைக்கு முடிவு வச்சுக்கோம் பெற்ற கல்வி வாழ்வியல் பெற்ற கல்வி வாழ்வியல் பயணத்தை உடன் திறக்கும் பயணத்தை சொன்ன ஒரு பரம்பரையும் சொன்ன ஆசைகள் கிடைவரட்டும் ஆசைகள் புரிவதற்கும் கற்ற சாஸ்திரம் இல்லை கற்ற சாஸ்திரம் கைவிடாது இருக்கட்டும் கைவிடாது இருக்கட்டும் சாஸ்திரத்தை என்றும் நாம் சாஸ்திரத்தை என்றும் நாம் கைவிடாக இருப்பேனாக நடப்பேனாக இறையே என்னறிவை காவாய் மெய்யறிவை விலகி வரும் மெய்யறிவை விதிநிலை வேண்டாம் என்றும் மெய்யநிலை வேண்டாம் என்றும் திருச்சிற்றம்பலம் बहुत इंटरेस्टिंग है ओम शांति शांति शांति ओम शांति शांति शांति हरि ओम हरि ओम श्री गुरु